அங்க ஸ்ரீபுரத்தில் இருக்கக்கூடிய சமயத்தில் உத்தம சாதகர்களுக்கு பஜந்தித்வாம் தன்யாக கதிச்சனேன்னு சொன்னாரே யாரோ ஒரு சில ரொம்ப பாக்கியம் இருக்கக்கூடிய தன்யர்கள் அவளுக்கு தர்சனம் கொடுக்கக்கூடிய உத்தம சாதகர்களுக்கு தர்சனம் கொடுக்கக்கூடிய வரதேவதையாக அங்கு பிரகாசிக்கிறார் அந்த ஸ்ரீபுரத்தை பற்றி ரொம்ப விசேஷமா துர்வாச மகர்ஷி ஆர்யா துஷத்தின்னு ஒரு இருநூறு ஸ்லோகங்கள் எழுதின அதுல அந்த ஸ்ரீபுரத்தை பத்தி விஸ்தாரமா வர்ணிச்சிருக்கேன் அம்பாளுக்கு பட்டாரிக்கான்னு பேர் படாபட்டாரிக்கான்னு பேர் அம்பாளுக்கு அந்த பட்டாரிக்கையா இருக்கக்கூடிய அம்பாளை உபாசிச்ச பக்தர்கள் பிரதானமா அவளுக்கு பட்டாரகர்கள்னு பேரு அதுல மூணு பட்டாரகர்கள் முதல் பட்டாரகர் பரமேஸ்வரனே ரெண்டாவது குரோத பட்டாரகர்னு பேரு துர்வாசன் மூணாவது சிங்கார பட்டாரகர்னு காளிதாசனுக்கு பேரு இவா மூணு பேரும் பிரதானமான பட்டாரகர்கள் அம்பாள் பராபட்டாரிக்கா அந்த அம்பாளுடைய ஸ்ரீபுரம் எப்படி இருக்கு ரெண்டு இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கு அந்த ஸ்ரீபுரத்துல எப்படி இருக்காள் அம்பாள் அமர்ந்திருக்காளுங்கிற விஷயத்தை இந்த ஸ்லோகத்துல சுதா சிந்தோர் மத்தியங்கிற ஸ்லோகத்துல பிரம்மாண்டங்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கக்கூடிய ஸ்ரீபுரத்தை வர்ணிக்கிறாள் ஆச்சாரியா பலவிதமான கோட்டைகள் அந்த கோட்டைகளை தாண்டிதான் அம்பாளுடைய வாசஸ்தானமானது அமைஞ்சிருக்கு முதல்ல ஒரே அமுதத்தால் ஏற்பட்ட பெரிய சமுத்திரம் சுதா சிந்தோர் மத்தியே சுரவிடபி வாடி பரிவிருத்தே சுரவிடபினா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய மரங்கள் அர்த்தம் விடபம்னா கிளை கிளையை உடையது மரம் அதனால விடப்பத்தை உடையது விடபி நேற்றுக்கு சச சப்தத்திலிருந்து சசி இப்படின்னு சொன்னேன் அது மாதிரி விடப்பத்திலிருந்து விடபி சுர வாடி பரிவிருத்தே ஏராளமான தேவலோக விரட்சங்கள்லாம் நிறைய இருக்கு பல விதமான விரட்சங்கள் அஞ்சு விதமான விரட்சங்கள் தேவலோகத்து விரட்சங்களை பற்றி அமரகோஷம் பேசுறது கல்ப விரட்சம்னு நாம சொல்றோமே கல்ப விரட்சம் ஒன்றும் கல்பகம் கல்பகத்திலேயே இன்னொரு விதம் தான் மந்தாரம் பாரிஜாதம் பாரிஜாதத்து தான் சுவாமி சத்தியபாமியுடைய உத்தியானவனத்தில் கொண்டு ஸ்தாபனம் பண்ணால் பாரிஜாதகரணம்னு பாகவதத்தில் பிரசித்தமான லீலை இதை தவிர ஹரிச்சந்தனம் சந்தானம்னு ரெண்டு ஆக கல்பகம் மந்தாரம் பாரிஜாதம் ஹரிச்சந்தனம் சந்தானகம் இந்த அஞ்சு விதமான கல்ப விரட்சங்களால அப்படி சூழப்பட்டதா இருக்கா சுரவிடபி வாடி பரிவிருத்தே மணித்வீபே பவனபதி சிந்தா மணி கிருகே நடுவில் ஒரு தீவு சமுதிரத்தில் தீவு தானே இருக்கணும் அது மணித்வீபம் பேர் அம்பாளுடைய வாசமா வாசஸ்தானமா இருக்கக்கூடிய தீவுக்கு மணித்வீபம் பேர் நீபம்னு சொன்னா கடம்ப விரக்ஷம் உபவனம்ங்கிறது ஒரு கார்டன் பார்க்னு சொல்றது உபவனம் வனம்னா காடு உபவனம்ங்கிறது பிளான் பண்ணி இந்த நிலத்தில் இந்தந்த செடிகள் இருக்கணும் இந்தந்த மரங்கள் இருக்கணும்னு டவுன் பிளானிங்னு ஒரு சப்ஜெக்ட் உண்டு டவுன்ஷிப்ஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரியல் டவுன்ஷிப்ஸ் எல்லாம் வருதுன்னு அங்கே பிளான் பண்ணிக்கிட்டு தெரியும் அந்த டவுன்ஷிப்ஸ் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னாக்க அந்த ரோட் ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த சிட்டியுடைய அமைப்பை பார்த்தாலே டவுனுடைய அமைப்பை பார்த்தாலே இது பிளான்ங்கிறது தெரியும் பல ஊர்கள் அது மாதிரி ஹெப்பத்தாடா இருக்கும் ஒரு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அது மாதிரி டவுன்ஸில் அப்படி இருக்காது அவ பிளான் பண்ணி அதுக்குன்னு தனியாக அதுக்கு ஏதாவது ஒரு ஆஃபீஸர் இன்சார்ஜாக இருப்பார் அவர் பிளான் பண்ணியிருப்பார் அம்பாளுடைய அந்த மணித்வீபத்தில் ஒரே கதம்ப விரட்சங்கள் நிறைய நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு உபவனங்கள்லாம் நிறைய இருக்கா நீபோபவனவதி நீப உபவனவ உபவனவதி உபவனம்னு பதம் நீபமா இருக்கக்கூடிய கதம்ப விரட்சங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய உபவனங்களை கொண்டது அப்படின்னு அர்த்தம் நீப உபவனவது பதம் நீபோபவனவதி சிந்தாமணி கிரகே இவ்வளவையும் தாண்டிந்து போனா சிந்தாமணி கிரகம் இத பெரிவா இன்னொரு விதமாகவும் சொல்லியிருக்கா மகா பெரிவா அது துர்வாச மகர்ஷி கொடுத்திருக்கக்கூடிய தீர்க்கமான விஸ்தாரமான வர்ணனையை பேஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க துர்வாசர் சொன்னது பேஸ் பண்ணி சொன்னாரோ தன் அனுபவத்தை பேஸ் பண்ணி சொன்னாரோ அது நமக்கு தெரியாது ஏன்னா அவளுக்கு தான் அந்த அனுபவம் உண்டு பல வருஷம் முன்னாடி கிட்டத்தட்ட நாற்பது வருஷங்களுக்கு மேலே இருக்கும் ஒரு பெரிய ஸ்ரீவித்யா உபாசகா இருந்தா அவ நவராத்திரி போது ஒரு நாளைக்கு சாயங்காலம் அம்பாள்கிட்ட போய் சேர்ந்துட்டான் பெரியவா பூஜை பண்ணியிருந்தாங்க அந்த சமயத்தில் பெரியவா பூஜை பண்ணிகிட்டே இருக்கிற போது நேவேத்தியம் கொண்டு வச்சிருக்கா பத்து நிமிஷம் நேவேத்தியம் பண்ணலையா எல்லாரும் நடிக்க போயிட்டா ஏதோ அபச்சாரம் ஆயிடுத்து போட்டு நேவேத்தியம் பண்ணலையே என்ன அபச்சாரம் ஆயிடுத்தோ தெரியலையேன்னு பேசாமல் இருந்தா அப்புறமா பூஜை முடிஞ்ச அப்புறம் சொன்னாலாம் பத்து நிமிஷம் ஏன் நின்னே தெரியுமா அந்த சமயத்தில் ஒரு சாதகனுக்கு ஸ்ரீபுரத்தில் பெரிய வரவேற்பு நடந்திருந்தது அதனால நின்னேன் அதை நினைச்சு நின்னேன்னு சொன்னாலாம் அவனுக்கு தான் சொல்ல முடியும் வேற யாரும் சொல்ல முடியும் ஸ்ரீபுரத்துல அம்பாள் எப்படி வரவேற்கிறாள் ஜென்மா முழுக்க அம்பாளை ஸ்ரீவித்யாபுரமா ஆராதிச்ச ஒரு பக்தருக்கு வரவேற்பு நடந்துட்டு இருக்குன்னு சொன்னாலாம் பூஜை முடிஞ்ச அப்புறம் சொன்ன அப்ப பெரியவாளுடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும் அந்த சாதகருடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும் பெரியவா வாக்குல இருந்து வசிஷ்டர் வாக்கால் இது மாதிரி ஆமோதனம் வந்து கொடுத்தனா அதுக்கு மேல அப்புறம் அம்பாளே ஆமோதனம் பண்ண மாதிரி தான் அதுக்கப்புறம் வேற ஒன்றும் ஆமோதனம் ஒன்றும் தேவையில்லை அந்த மாதிரி அம்பாளுடைய வாசஸ்தானத்தை ரொம்ப விஸ்தாரமா சொல்லிருக்க துர்வாச மகிழ்ச்சி சொல்லிருக்க பெரியவா தெய்வத்தின் பொருள் அழகா எடுத்து போட்டிருக்கா இருபத்தஞ்சு கோட்டைகளை தாண்டி இந்த சிந்தாமணி கிரகம் இருக்குங்கிற இருபத்தஞ்சு கோட்டைனா முதல்ல இரும்புலேருந்து ஆரம்பிச்சு ஸ்வர்ண பரியந்தம் பலவிதமான மெட்டல்ஸாக லோகங்களால ஒவ்வொன்னாலேயும் ஏற்பட்ட ஒரு கோட்டை அப்புறம் நவரத்னங்கள் ஒவ்வொரு ரத்னத்தாலேயும் ஒரு கோட்டை அப்புறம் அதையும் தாண்டி போற போது சூரிய தேஜஸ் சந்த தேஜஸ் மன்மத தேஜஸ் இந்த வஸ்துக்களால் ஏற்பட்ட கோட்டைகள் இப்படி இருபத்தஞ்சு கோட்டைகளை தாண்டி அம்பாளுடைய சிந்தாமணி கிரகம் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் இரும்புங்கிறது இருக்கிறது ரொம்ப கிராஸ் எலிமெண்ட் ஸ்வர்ணங்கிறது ரொம்ப சட்டிலா இருக்கக்கூடியது மகாலட்சுமியுடைய வாசஸ்தானமா இருக்கக்கூடியது அதனாலதான் ஹிரண்யத்தை ரொம்ப பவித்திரம்னு வேதம் பவித்ரம் வை ஹிரண்யம் என்று வேதம் பேசிட்டு அதனாலதான் யாகங்கள்ல சாதாரணமாவே லட்சணம் கொடுக்கறது சொர்ண தட்சிணா ரொம்ப வசதி காரணம் என்னன்னா அது மகாலட்சுமியுடைய வாசஸ்தானங்கிறதுனால இது ரொம்ப கிராசுங்கிறதுனால இரும்பு நிஷித்தம் இரும்பு எந்த வைதிக காரியத்துக்கும் உதவாது இப்ப எல்லாத்துக்கும் கோவில் கொண்டு கல்புறம் காட்டுறதுக்கு இரும்பு தான் காட்டின்னு இருக்கா நான் நினைக்கிறது உண்டு கோவில் கட்டி இவ்வளவு நிறைய லட்சலட்சமா செலவிப்பா அதுக்கு வந்து ஒரு அதுக்கு மார்பிள்லாம் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு கிரானைட் ஃப்ளோரிங் எல்லாம் போட்டு கிட்டத்தட்ட எல்லா கோவில்களிலும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா பித்தளையில ஒரு தட்டு வாங்கி வச்சுக்கிறது என்ன சிரமமா போயிடுதா அந்த கல்பூரம் காட்டுறதுக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபா கூட சமாச்சாரமா இருக்கக்கூடிய விஷயம் அது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இரும்பு நாம எப்படி நம்முடைய உபயோகத்தில் பண்றோமோ என்னமோ தெரியல அது எப்படி வேணா இருக்கட்டும் சுவாமி காரியத்திலையும் பித்திருக்கர்மாவிலையுமாவது நிச்சயமா அதை சேர்க்காமல் இருக்கணும் ஏன்னா அயப்பாத்திர ஸ்திதம் தோயம் சுராபான சமம் ஸ்மிருதம் நீங்க ஏன் சார் இதனால தெரியாம இருந்து நாங்க நிம்மதியா இருந்தோம் நீங்க ஏதாவது சொல்லிட்டு இருக்கிற நிம்மதியை கெடுத்துட்டு எதுக்காக போறீங்க நீங்க அப்படின்னா தர்மத்தை சொல்றதுக்காக தான் வியாசப்பீட்டம் இருக்கு இதை சொல்லாமலேயே போனா அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுனாக்க ஒரு தலைமுறை ஒத்துமே சொல்ல இதெல்லாம் இந்த காலத்துல சொன்னா நடக்குமா சார் அப்படின்னு எல்லாரும் வாய் முடியும் பேசாம இருந்துட்டாக்க ஒரு முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு ரெண்டு தலைமுறை தாங்கி நம்முடைய பேரன் பேத்தியுடைய காலம் வரும்போது பார்த்தாக்க அவன் இரும்புலியே எல்லாத்தையும் சாகத்துக்கு முதல் கொண்டு இரும்புலியே இரும்புலியே ஹோமத்தை பண்ணாலும் உண்டும் சொல்ல முடியாது ஒன்றும் ஏன்னா இரும்பு நிஷித்தம் தெரியலையே அவனுக்கு அவனை சுத்தி குத்தம் இல்லை இது நிஷித்தம் தெரிஞ்சாலும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுப்பான் இரும்பு நிஷித்தம் அதனால தான் பெரியவாழ்லாம் இரும்புல தீர்த்தம் ஸ்டீல் டம்ளர்லாம் சாப்பிடுறது இல்லை சில பேர் வந்து எங்கிட்ட வாதம் பண்ணது உண்டு அது ஸ்டீல் இரும்பு இல்லை அப்படின்னு சொல்லுவா ஏன்னா அது மேக்னெட் வச்சா அட்ராக்ட் ஆகுது இல்லை அப்படிலாம் ஏதோ சொன்னா இரும்புல இருந்து அயன்ல இருந்தானே ஸ்டீல் இருந்தது நான் ஸ்டீல் கம்பெனியில் அஞ்சாறு வருஷம் வேலை வேலை பார்த்துட்டேன் அதனால இது தெரியாம இப்படி இருக்க முடியும் இரும்பு ப்ராசஸ் பண்ணி தானே டாடா ஸ்டீல் முன்னாடி டாடா ஸ்டீல்ல இருந்தேன் அதனால இரும்புல இருந்தாலே ஸ்டீல் வந்தது அது போய் வேர்ட்ஸ்ல ஜெகுலரி பண்ணி பிரயோஜனம் உண்டோ அது அழகா வேற ஏதாவது பித்தலையோ ஓட்டலையோ டம்ளர் வச்சு தீர்த்தமானம்னா அதான் சுத்தம் அதனாலதான் பெரியவாள்னா கணத்துல இருந்து ஜலம் இறைக்கிற போது கூட இரும்பு ஆடி போட்டு இறைக்க மாட்டேன் பித்திர குளத்துல தான் போட்டு அந்த கயத்தை கட்டி இறைப்பார் இது இருக்காது பித்திர குளத்துக்கு இவ்வளவு முக்கியத்துவம்னாக்க இரும்பு வந்து இரும்பு ஜலம் வந்துட்டா அது சுறாபானத்துக்கு சமம் அப்படின்னு விட்ட அயப்பாத்த ஸ்திதம் தோய ரொம்ப பேர் சுறாவே பிரத்யமா சாப்பிடலாம் அவனுக்கு இந்த சட்டம் எதுக்காக அயப்பார்த்த ஸ்திதம் தோயம் சுறாபான சமம் ஸ்மிருதம்னு தர்மசாஸ்திர வாக்கியம் அப்படி இருக்கு இது ரொம்ப ஸ்தூலமான இருக்கக்கூடிய இரும்பு இந்த ஸ்தூலத்திலேருந்து சூக்மத்துக்கு போறான் அந்த விஷயம் என்னன்னாக்க இரும்புலேருந்து தங்கத்துக்கு அப்புறம் சூரிய தேஜஸ் இருபத்தி எட்டு விதமான கோட்டைகள் இந்த கோட்டைகள் போட்டிகளை தாண்டிட்டு சம்பாதிச்சுக்கூடிய போக வேண்டியதா இருக்கு இது சிபிஐ சொல்லும்போது இப்படி சொல்றாங்க வேதாந்த சாஸ்திரத்தை சொல்லும் போது இதே விஷயத்தை கொஞ்சம் மாற்றி வேற விதமா சொல்றேன் ஐடியா ஒரே ஐடியா தான் ஹவு இது எக்ஸ்பிரஸ் சொல்லலாம் வித்தியாசம் இருக்கலாம் என்பத பேசிக் ஐடியா வித்தியாசம் இல்லை இதுவே ஸ்ரீசக்கரம்பா ஆராதம் பண்ணும்போது நவாதன பூஜை அப்படின்னு சொல்றேன் நவாதன பூஜைன்னா என்னது ஆவணம்னா ரொம்பவே நவாதன பூஜை ஜாஸ்தி நவாவணம்னா என்ன ஆவணம்னா மறைப்புன்னு ஆவணம்னா இது மறைக்கிறது ஒரு ஆவணம் அம்பாளம் மறைச்சிருக்கு முதல்ல இந்த ஒன்பது ஆவணமும் அம்பாளம் மறைச்சிருக்கு இந்த மறைச்சிருக்கக்கூடிய தடை எல்லாத்தையும் தாண்டி போறதுக்கு என்ன வழி அந்தந்த ஆவணத்துக்கு தேவதைகள் தான் இருக்கா அந்தந்த தேவதைகளுக்கு பூஜை பண்ணி அவன் அனுமதியை பெற்றுனா உள்ள கேட் பாஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க செக்யூரிட்டி ஹை செக்யூரிட்டி இன்ஸ்டலேஷன் இங்க யாராவது நீங்க போய் டிஃபென்ஸ் இன்ஸ்டலேஷன் நீங்க ஏதாவது எனவே டிமென்ஷாவுக்கு அது சிவில் ஏரியாஸ் கூட போர்ட் ட்ரஸ்ட் அந்த மாதிரி ரொம்ப ஹை இருக்கும் ஏன்னா எங்க பார்த்தாலும் பாம்பு வந்து வச்சுட்டா என்ன பண்ணுறது இட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஒன்லி ஐடென்டிட்டி பேப்பர்ஸ் எல்லாம் ஒரு கார்டாக்கமா ஏதாவது ஐடென்டிட்டி கார்டாக்கமா மாட்டி போகணும் நம்ம ஏதாவது பார்க்கணும் ஒரு நாளைக்கு ஏதாவது குழந்தைகளுக்கு ஏதாவது காட்டணும் அப்படின்னாக்க இது தனியா காசு வாங்கணும் கேஸ் காசு வாங்கணும் இன்னைக்கு சைன் பே காப்பீட்டு அபிஷேக் இதெல்லாம் இருக்கு அது பல இடத்துல செக் இருக்கும் ஒரு ஃபிளைட்ல போகிற பொழுது ரெண்டு முறை என் தாடி கட்டுங்க பண்ண பக்கடிக்குள்ள அவரு கண்ணை பூஜை கண்டு காட்டுங்க நான் என்ன பண்ணுறது உபஷா இனிமே பூஜையை வந்து கண்ணீர்களுக்கு போகக்கூடிய வகையில் அனுப்பிச்சுடணும் அந்த முடிவு கொடுத்தேன் ஏன்னா ஒரு ஸ்திரீகளா இருக்கா தந்து காட்டுக்கிறேன் எந்த நேரம் எப்படி இருப்பாங்க தெரியாது அதை விட நானே தந்து காட்ட முடியாது விட்டுட்டேன் தொடர்ந்து நிற்கிற பகவான் நிற்கிறேன் பூஜை மட்டும் கையில் எடுத்து போனா போனாக்க பக்கடிக்குள்ள ரெண்டு முறை செக் பண்ணலாம் கேட்டேன் அந்த ஆபீசருக்கு கேட்டேன் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு ஹேண்ட் பேக் மாத்திரம் எடுத்து போறோம் நீ பிரிஸ்க் பண்ணி எல்லாம் தலையிலிருந்து பாலம் பண்ணி எல்லாம் பார்த்துட்டேன் பத்தடிக்குள்ள மறுபடியும் செக் பண்றீங்க மறுபடியும் தகுந்த கதை சொல்றீங்க வாட் இஸ் வாஜிப் இந்த பத்தடிக்குள்ள நாங்க என்ன பண்ண முடியும் கேன் எதுக்கு ஹேண்ட் பண்ணணும் இல்ல சார் உங்களுக்கு தெரியாது நீங்க எல்லாம் தெரிஞ்சுட்டாங்க உங்களுக்கு தெரியல

விஷயத்திலையும் யோகியதைக்கான அனதிகாரிகள் எல்லாரையும் மொழி வைக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒரு ப்ரொசீஜர் அம்பாள் பண்ணி வச்சிருக்கேன் அதனால ஒவ்வொரு ஆவணங்கள் ஒவ்வொரு ஆவணத்துக்கும் இருக்கக்கூடிய தேவதைகள் அந்த தேவதைகளை வந்து ஆராதிச்சு அவளுக்கு அனுமதி வாங்கிட்டு தாண்டிட்டு கடைசியில் போனா பிந்து சுரூபமாக அம்பாள் இருக்க அது பின்னாடி பதினொன்றாவது ஸ்லோகத்தில் ஸ்ரீசக்கரத்திலிருந்து பிரிக்கிற போது சொல்ல போறேன் அதனால இப்படி பல ஆவணங்கள் தாண்டிட்டு நம்மள்கிட்ட ஒரு இருக்கு இது ஸ்ரீ ஸ்ரீவித்யாபரமாக சொல்ற போது ஆவணத்தை தாண்டி போறது அப்படின்னு சொல்றது வேதாந்த சாஸ்திரத்தை அஞ்சு கோஷங்களை சாதிங்கிறது இருக்கிறது கோஷ விவேகத்தை பத்தி கைத்திரி மனுஷத்துல மூணாவது பிரஷ்னமா இருக்கக்கூடிய துர்குவல்லி என்ற காலத்துல அஞ்சு கோஷ விவேகத்தை பத்தி ரொம்ப சின்ன வருஷம் அஞ்சு நிமிஷம் ஆகும் மொத்தம் அந்த அஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு அழகாக கதையை சொல்லி வேதமானது கதாபத்துல பெரிய விஷயத்தை கொடுத்தது பிரபு என்ற மனுஷனுடைய உள்ளவர் பிரபு மைவா முனி வருணம் தன் அப்பாவிடத்துல போய் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுமே என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா அவர்களே நீ தபஸ்னால வந்து பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் சில குழு மாத்திரம் உனக்கு கொடுக்குறேன் அந்த பிரம்மா வந்து இருக்கிறதுனால தான் உலகங்கள்லாம் அந்த பிரம்மத்தை எல்லாம் ஏற்பட்டு இருக்கு உலகம் முழுக்க உள்ள அந்த பிரம்மம்லாம் ஊடுருவி பறந்து பரவி இருக்கு கடைசியா பிரம்மத்திலிருந்து தான் போய் இந்த உலகங்கள்லாம் லயமடைகிறது நிஜாயந்தே ஏ நஜாதா நிஜீவந்தி எத் வேண்டி தத்விஜிஜாசஸ்வா அதை புரிஞ்சுக்கோ என்னன்னு சொல்ல ரொம்ப ரசமா இந்த மாதிரி அழகா ஒரு கதையை பெரிய விஷயத்த ரொம்ப சுலபமா சொல்றதுக்காக உங்களுக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு இந்த குழந்தை உடனே போனா பல ஒரு முடிவுக்கு வந்தான் அந்த முடிவு சரியா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன் அதுக்காக நேரம் திருப்பி அப்பா வைக்க கொலாபரேஷனுக்காக வந்தான் நான் பிரம்மத்தை தெரிஞ்சு விட்டேன் அப்படின்னா எப்படி தெரிஞ்சுங்க அண்ணன் தான் பிரம்மம் தெரிஞ்சுட்டேன் எப்படி அண்ணன் தான் பிரம்மம் சொல்றேன் ஆனா உலகமுக்கு வாழ்க்கைக்கு தான் சாப்பிடாம யாரும் இருக்க முடிகிறது அதனால அண்ணன் தான் பிரம்மம் சரியா தெரிஞ்சுக்கிறப்ப மறுபடியும் தப்பஸ் பண்ணி தபசாம் பிரம்ம விஜிஜாஸ்வ தபோ எதுவும் ரெண்டு விஷயத்தை சொல்றது ரொம்ப கூர்ந்து நினைச்சாதான் ஒரு வாக்கியம் தெரியும் தபசாக பிரம்ம வித்தியாசமான ஒரு வாக்கியம் இருக்கு அடுத்தது தபோ பிரம்ம இருக்கு தபஸுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதனையா இருக்கு தபசே பிரம்மம் தபோ பிரம்மதி அப்படின்னு அடுத்த வாக்கியம் சொல்றது நீ போய் தபஸ் பண்ணு ரெண்டாவது தபஸ் பண்ணாத விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வந்தான் திருப்பி வந்தான் பிராணம் தான் பிரம்மம் அது தான் சரி இப்ப திரும்பி போகணும் Okay

சென்டிமெண்ட் அதுக்குதான் செல்ஃப் டெலிவரிங் ட்ரூத் அப்படின்னு செல்ஃப் டெலிவரிங் ட்ரூத்னாக்க தனக்கு தெரியாது சத்தியத்தில் எழுதும் உங்களுக்கு உடைய பசிக்கிறதுனாக்க எனக்கு பசிக்கிறதா நீங்க சொல்லுங்க வேற போய் பாடம் ஏற்பாடு ஒரு பசுக்கு என் பசு உனக்கு என்ன ஆகுது எனக்கு பசி சாப்பிடணும் ஒரே கோபமாக வருது பசிக்கு நோக்கி கேள்வி கேட்கப்பட்டிருக்கீங்க நீ கேள்வி கேட்டுருக்கீங்க பசிக்கு இருக்கிறது அவனுக்கு அனுபவத்துக்கு இருந்து வயக்கட்டில் வருது வேற ஒருத்தர் யாருமே உலகத்துல எல்லாரும் சேர்ந்துட்டு உனக்கு பசிக்கிறேன்னு சொன்னா பசி மறந்து நீ நீங்க தான் நான் பட்டி வந்திருக்கேன் போடியா சாப்பிட்டு கூட அப்படி பேசலாம் அப்படிங்கிறான் சக்கரை கசக்கிறதுன்னு சொல்லணும் உலகத்துல எல்லாரும் சேர்ந்து ஒரு கோடிக்கணக்கான ஜனங்கள் கை போட்டு வீட்டில் போய் கட்டு ஆர்டிஸ்ட் நாட் ஸ்வீட் அப்படின்னு சொல்லட்டுமே உடனே கொசுபமா கோவில் இருக்கும் வைத்து பிடிச்சு கொடுத்து புரியுதா வேற ஏதோ வசதி சொல்லலாம் இல்ல ஸ்வீட்டுங்கிற வார்த்தைக்கு வேற ஏதோ அர்த்தமாக வச்சிருக்கலாம் இந்த மாதிரி மூணு பாசிபிலிட்டி இருந்தா பாசிபிலிட்டி சர்க்கரை விஷயத்தை எத்தனை பேர் ஆட்சேபிச்சாலும் அக்செப்ட் விடப்பட்டது காரணம் என்ன சர்க்கரை திதிக்கிறதுங்கிறது நமக்கு அனுபவத்தை தெரிஞ்ச உண்மை இது வேற ஒருத்தர் கொராபரேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பசிக்கிறதுங்கிறது இவருக்கு தெரிஞ்ச உண்மை வேற ஒருத்தர் மறுத்ததுனால அந்த பசி பறந்து போயிடாது இதெல்லாம் செல்ஃப் எவிடென்ட் ட்ரூத் ಸ್ವತ சாஸ்திரத்தை சொல்லுவார் பகவானுடைய அனுபவம் என்பது வெளியிலேருந்து பிரமாணம் தேவையில்லை He is proved himself of his existence. You don't require external proof to prove it. அதனால்தான் பிரமாணம் பிராணதேகா அப்படின்னு ஸ்தானத்துல ஒரு நாமம் ஆகும் ஒரு நாமம் முடியவும் பத்து ஸ்தானத்துல அவனுக்கு அவனே பிரமாணமா இருக்கான் வேற பிரமாணம் தேவையில்லை இது சாஸ்திரத்துல ஒரு பெரிய விசாரம் பிரம்மத்துடைய நிலை அந்த சுயமா பிரமாணத்தால தீர்மானமாகக்கூடிய விஷயமா இல்ல வேற ஏதாவது சோர்ஸ்ல இருந்து பிரம்மத்துக்கு பிரமாணம் காட்டி நிரூபணம் பண்ண வேண்டிய அவசியம் உண்டா இப்படி ஷார்ப் கட்டிங்கள்லாம் தர்க்கம் பண்ணுவார் அந்த வார்த்தையை கேட்டு மங்கள விஷ்ணுடைய வீட்டு வாசல்ல இருந்த கூட்டில் இருந்த கிளிகள் அது இப்படி தர்க்கம் இது ஒரு அடையாளமா சொன்னா ஆச்சாரியால் மங்கள விஷ்ணுடைய நிலத்தை தேடி குபகரட்டனுடைய வார்த்தை கேட்டு மங்கள விஷ்ணுடைய நிலத்தை தேடி போன பொழுது அங்க ஸ்நானத்துக்காக வந்திருக்கக்கூடிய பெண்கள் அடையாளம் சொன்னா மங்கள விஷ்ணுடைய விதவத்திற்கு கேட்டால் அதுக்கு அடையாளம் மூணு ஸ்லோகம் சொன்னா ஒரு ஸ்லோகம் இது சொல்ற

வேற பிரமாணம் தேவையில்லை அவனே அவனுக்கு இருக்கான் அப்படி ஒரு நிலையை அனுபவத்தில் இந்த குழந்தை பிருகு என்ற ரிஷிகுமாரன் வளர்ந்ததுனால திருப்பி அப்பா இடத்துல போகல கொலாபரேஷனுக்காக போகல எப்படி ஒண்ணுதான் அந்த பிரம்மத்தை எதை தெரிஞ்சின்றப்போ வெளியிலிருந்து கொலாபரேஷன் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சிருந்தாங்கன்னா ஆனந்தோ பிரம்மே வித்யஜானாது ஆனந்தாத்யேவகௌ விமானி பூதானி ஜாயந்தே आनन्देन जातानि जीवन्ति आनन्दम् प्रयन्त्यपि संविशन्तीति सैषा भाद्यलीवारुणी विद्या परमेद्यो प्रतिष्ठिता य एवम् वेद प्रतिष्ठति अन्नमेवम् नादो भवति महान् भवति प्रजया पशुभिः बृह्णवर्चसेन महान् कीर्त्या ఆనందంగా బ్రహ్మంలో ఉండిపోతుంటాం ஏன்னா உலகத்துல சந்தோஷமா இருக்கிறதுனால தான் தம்பதிகள் சந்தோஷமா இருந்தோம் அடுத்தாப்புல ஒரு ஜீவனம் பிறக்கணும் கேவ சத்தியமாதி உண்டாதி ஜாயந்தே ஆனந்தத்தால் தான் வாழும் நான் தப்பா நீ போய் கேட்கணும் சௌக்கியமா இருந்தாலும் சௌக்கியமா இருக்கிறவங்க கேட்டாங்க வயலுக்கு இருக்கான்னு கேட்கறது யாராவது செஞ்சுறாங்க இன்னைக்கு நிறைய வியாபாரம் சாப்பிடா அப்படின்னு யாரும் கேட்கறாங்க சௌக்கியமா இருக்கிறான் சுகமா இருக்கிறான் தான் கேட்கிறேன் ஏதாச்சும் நீங்க சௌக்கியமா இருக்கலாம் வயலுக்கு சாப்பிடும் சுகமா இல்லாமல் இருக்கலாம் அதனால சாப்பாடு கிடைச்சா மாத்திரம் போறாது அண்ணன் மாத்திரம் இருந்தா போறாது உள்ள பிராணம் சஞ்சாரம் இருந்தா போறாது மன ஆசிரியர் சிகிச்சா போறாது வித்யாசம் போறாது ஆனந்தம் முக்கியம் படிப்படியாக அண்ணன் இருக்கிறது ரொம்ப கிராசஸ் செய்வன் அண்ணன் அண்ணன் கண்ணுக்கு தெரியாது கடையில அண்ணத்தை போட்டா தெரியாது பிராணம் கண்ணுக்கு தெரியவே ஆனா பிராணம் சஞ்சாரம் பண்ற போது சமயத்துல நல்ல போர்ஸ்ஃபுல்லா எக்ஸைல் பண்ணாக்க வெளியில வந்து புஷ்பமான காத்தா இருந்தா மேல கையில பண்றபோது தெரியாது அந்த அளவுக்கு கூட ஆனா ரொம்ப சட்டிலா உணரக்கூடியதா இருக்கக்கூடிய மனசு அந்த மனசோட சூட்சமா இருக்கிறது எல்லாத்தையும் ரொம்ப சுத்தமா இருக்கக்கூடிய ஆரம்பம் அதனால இந்த ஆந்தாத்தால் தான் ஜீவர்கள்லாம் வர்றார் ஒரு நாளைக்கு இந்த சரீரமா இருக்கிற சாயிரம் பொழுது இந்த எங்க போய் சேர்றதுன்னா ஒரே ஆனந்தகரமா இருக்கக்கூடிய போய் அடைய முடியாது அதனால ஆனந்தம் பிரயம் ஒரு வித்தையை கண்டுபிடிச்சு கொடுத்தவர் யாருன்னா பிருகு என்ற ரிஷி கண்டுபிடிச்சாலும் அவருக்கு அவர் தூண்டுகோலா இருந்தவர் பகவன் என்று அவருடைய வந்து பகவன் மழை கூட்டக்கூடிய தேவை இல்லை வல்லன் ரிஷி

பிரம்மச்சோதி ஜெயிச்சிருக்கிறார் தனமே உத்தியோகம் செஞ்சிருக்கிறார் இப்படி எல்லாம் சொல்றது இப்ப குழந்தை போன குழந்தை திரும்பி திரும்பிடலையே அப்படின்னு அப்பா கவலைப்பட்டார் குழந்தைய தேடி போனான் தேடி போனா இவன் பிரம்மத்தை தெரிஞ்சு விட்டான் ஒரே ஆனந்தம் சொல்ல முடியாத ஆனந்தம் அந்த ஆனந்தத்துல ஒரே சாமதானம் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே சாதாரணமாக இருக்கக்கூடிய குழந்தையை போய் பார்த்தாது கடைசி நிர்வாகத்தை போய் சொல்ற ஏதம் சமகாயம் ஆஸ்தே இப்படி ஒரே சாதாரணம் இருந்துட்டா அது பார்த்தா அப்பா பார்த்தாரு இந்த புருஷத்தை கடைசியெல்லாம் பார்த்து சொல்லி முடிக்கிறது அதாவது பஞ்ச கோஷ விவேகம் சொல்லலாம் கோஷம்னா யாருக்கு தேவைப்படுதுன்னா வீட்டை இருக்கட்டும் பஸ் நமக்கு போகணும் வளகாலோகத்தில் இருக்கிறதுனால நமக்கு தேவையா இருக்கு ஒண்ணும் இல்லை யாராவது பல ஏழையா இருக்கிறதா கேட்டா எல்லாரும் அவளுக்கு குடும்பத்துக்காராவது இருக்கட்டும் கோயில் வந்து யாராவது போடுறதுக்கு பஸ் இருக்கணும் அந்த பஸ் அப்படியே எடுத்து வர முடியல அந்த பஸ் இருந்தாலும் ஒரு பவுச்சுக்குள்ள பஸ் வேற ஏதாவது ஒரு ஜப சூத்திரம் நமக்கு தேவையா இருக்கிறது ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது இந்த பவுச்சுக்குள்ள ஒன்று வச்சு சில பேர் சௌந்தர்யம் காண்டாக்ட் இருக்கு அதையும் உள்ள போட்டுருக்கலாம் இப்ப ஒரு பர்சுக்குள்ள ரூபா இருக்கு பர்சு இந்த பவுச்சுக்குள்ள இருக்கு இது சாதாரணமா இப்போ ஒரு ஐம்பது ரூபா நூறு ரூபா சமாதானம் பண்ண எப்படி கொண்டு வந்துடலாம் ஒரு கல்யாணத்தை ரொம்ப நெருங்கி இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு நல்ல பர்சன்டேஷனாக கொடுக்கணும்னு கொடுத்தார் கல்யாணம் தான் முடிஞ்சது பிரசன்டேஷன் எல்லாத்தையும் ஒரு ரூம்ல போட்டு வச்சிருக்கா நிதானமா ஒவ்வொரு பிரசன்டேஷனா அன்வாட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா ஒன்றும் அது அழகா அந்த அலங்காரமா ஒரு விருந்தம் வருங்க கலர் கலரா சேப்பு நீலா மாதிரி கலர் டெக்கரேட்டிவ் விருந்தம் அதை போட்டு கட்டி வச்சுட்டாங்க விருந்தம் அது பார்க்க அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் வந்து பல அந்த மாதிரி ஒரு பேப்பர் போட்டு ரேப் திறந்தாக்க அதுக்கப்புறம் உள்ள ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அப்ப அந்த கார்ட்போர்ட் பாக்ஸையும் திறந்து பார்த்தாக்க உள்ள வெல்வெட்ல ஒரு பாக்ஸ் ஏன்னா இது பாக்ஸே வந்துருக்கு பிரசன்டேஷனா இருக்காது உங்களுக்கு பாக்ஸே பிரசன்டேஷனா இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் பொறுமையை எடுத்து பார்த்தா அப்ப இந்த நெல்வன் உள்ள பார்த்தா ஒரு நல்ல வைர மோதலம் சொன்னத்தை வச்சு அழகா பிரசன் பண்ணிட்டா ஓடியா இவருக்கு ஒரு மோதலம் பொண்ணுக்கு ஒரு மோதலம் பொண்ணுக்கு ஒரு மோதலம் அழகா அப்படி ரெண்டு மோதலம் செட்டா வச்சு கொடுத்துருக்காரு இது சாதாரணமா ஏதாவது ஒரு ஐம்பது ரூபாய் இருந்தா கடலை போட்டு அப்படியே கொடுத்துருவா இது வயிறு மோதலம் நிறைய ஆயிரக்கணக்கான ரூபாய் பொருமான மோதலமா இருக்கிறதால அப்படியே சும்மா கேஷுவலா கடலை போட்டு கொடுத்தா தெரியா வராது எங்கேயாவது டிஸ்பிளே பண்ணி இந்த எம்டி கவர் மிஷின் போட்டுட்டாக்க எங்கேயாவது பேப்பர் பாஸ்கெட் போட்டுட்டாக்க தெரியா வராது அது வந்து பத்திரப்படுத்தணும் எப்படி அந்த மோதிரத்துல ஒரு வெல்வெட் பாக்ஸ்ல அதுக்கு ஜோல் பாக்ஸ் நம்ம கிடைக்கணும் அந்த கட்டாங்கலேயே இருக்கணும் அந்த வெல்வெட் பாக்ஸ் வச்சு அந்த வெல்வெட் பாக்ஸ் ஒரு கார்ட்போர்ட் வச்சு அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் மேல ஒரு கிஃப்ட் பேப்பர் போட்டு அது கட்டி அதுக்கு மேல ஒரு டெக்கரேட்டிவ் ரிப்பனை போட்டு அழகா அது நாட்டெல்லாம் போட்டு அது அப்படி கொண்டு ப்ரெசென்ட் பண்றாங்க ஒரு சாதாரண ஒரு பத்தாயிரம் ரூபாய் பதினாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஐட்டமா இருந்ததுனாக்க அதுக்கு இத்தனை காலம் பண்ணோம் விலை முடியாத ஒரு பெரிய ஒரு சொத்து அது இன்ன ரத்தம்னு சொல்ல முடியாது நம்ம நம்ம நினைச்சே பார்க்க முடியும் முடியாத அளவுக்கு இன்னும் வேல்யூவோட இருக்கக்கூடிய ஒரு ரத்னம் ஆத்மாங்கிற ரத்னத்தை நல்லா நமக்கு ரொம்ப காலத்துக்கு கொடுக்கறதுக்காக என்ன பண்ணிட்டேன் இந்த வெள்ளை வந்து ரொம்ப ஸ்மூத்தா சில்கியா இருக்கிறது நல்லது காப்பூர் பாத் அப்படி இல்லை அது கொஞ்சம் ரஃபா இருக்கு அதனால வெளியே இருக்கக்கூடிய பேக்கிங் எப்போதுமே கொஞ்சம் ரஃபா தான் இருந்தாங்க எஸ்பெஷலி பேக் பண்ணி உடனே இன்னும் கன்சைன்மெண்டா அனுப்பக்கூடியதா இருந்தாங்க எக்ஸ்டர்னல் பேக்கிங் ஆஃப்டர் எங்கோ ஹவுஸ் ஹோல்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் காலி பண்ணி டிரான்ஸ்ஃபர் போறோம் என்ன பண்ணுவோம் ஆமா பழைய வேணும் சொல்லாம உள்ள அது நல்லா பஞ்சு நீங்கெல்லாம் வச்சு பக்கெல்லாம் வச்சு பேக் பண்றா உள்ள ஷாக் அப்சர்வ் பண்றதுக்காக அப்புறம் வேற ஏதாவது நம்ம தர்மக்கால மாதிரி ஏதாவது டாக்கிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏதாவது வேற ஏதாவது ஒரு ஒரு உடல் கிரேட்ல போட்டு அப்படி கோலி பைய போட்டு போய் கேட்பான் வச்சோம்னா இந்த கோலி பைய வீட்டு வீட்டு எங்கேயாவது போடுறது கேட்கலாம் சொல்லட்டும் உள்ள இருக்கிறது பத்திரமா இருக்கட்டும் வெளியில இருக்கக்கூடிய டாக்கிங் எப்போதுமே ரொம்ப கிளாஸா இருக்கும் உள்ள இருக்கிறது ரொம்ப சட்டிலா இருக்கும் இதுதான் பேசிக் பிரின்சிபிள் அதனால அந்த சட்டிலா இருக்கக்கூடிய டாக்கிங் உள்ள சட்டிலஸ்டா இருக்கக்கூடிய ரொம்ப உஷந்து ஒரு வஸ்துவ சகையலா இருக்கக்கூடிய வஸ்துவை ஜாக்கிரதையா சாதம் பண்ற மாதிரி ரொம்ப தட்டா இருக்கக்கூடிய கோஷம் உரை ஒரு உரையில ஆனந்தமயமா இருக்கக்கூடிய கோஷத்துக்குள்ள இந்த இந்த ரத்தத்தை வச்சு அதை விட கொஞ்சம் ஸ்தூலமா இருக்கக்கூடிய விஜயானமயமான கோஷம் இருக்க வெளியில அதுக்கு மேல மனமயமான கோஷம் அதையும் பிராணமயமான கோஷம் அதையும் ரொம்ப ப்ராசஸ்டா இருக்கக்கூடிய அன்னமயமான கோஷம் அதனால நம்ம பார்க்கணும் இந்த செய்யணும் அன்னத்தால சிவத்தால அடிச்சு செல்லும் சொல்றாங்க அன்னமயமான கோஷம் இந்த சரீரம் இதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியுது வெளியே பார்த்தா கண்ணீர் மாத்திரம் தான் தெரியும் உள்ள இருக்கக்கூடிய பேக்கிங் தெரியாது அது வெளியில பார்த்தா அந்த கிஃப்ட் பேக்கிங் மாத்திரம் தான் தெரியும் உள்ள இருக்கக்கூடிய வெல்வெட் பாக்ஸ் கறந்து தெரியும் இது அதுதான் தான் இந்த உள்ள கறந்துடலாம் கிஃப்ட் பேக்கிங் சொல்லுமா பொண்ணு இல்லைன்னா ஒரு கத்தியை போட்டு கட் பண்ணியாவும் எடுத்துடலாம் இந்த சரீரத்தை அப்படி கட் பண்ணி முடியுமா இந்த கிஃப்ட் நல்லா இருக்குன்னு அதை வேற யாராவது இதையே ஏதாவது பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த சரீரத்தை அவ்வளவு அழகா இருக்கு

அங்க அந்த தெருவுல ஒரு புது பாலகன் சாபத்துக்கு சாரத் சைந்து بیٹھا அந்த शरीருக்குரிய வெற்றி शरीருக்குரிய சான்காக நடக்க என்னமா விலக்கறதா விட்சாதி அண்ணா பண்ணுது அப்படினா அந்த மகராம் வந்து பேச சொன்னா டிச்சு குடுக்காய் சொன்னா يعني நம்ம ரெடி பண்ணிக்கிட்டா சரி 25 யாராவது நகி வந்து பிரசன் பண்ணமா கேடாய் வந்து பிரசன் பண்ணா விட்சா அப்ப சின்ன என்ன இவ்ளோ விட்சா இன்னும் பெருதுன்னு சொன்னா அதுக்கு விட்சா அப்போ இதே பாதிமே இருக்குதா உள்ள இருக்கக்கூடிய நகை இதுக்கு கிடைக்குமா என்னைக்காவது கிடைக்குமா நாம அப்படிதான் இருக்கும் கிஃப்ட் அப்படின்னா இந்த சரீரம் ஒண்ணு இருக்கு இது நல்லா இருக்கு சேஃபா இருக்கு இது பக்கத்து நல்லா இருக்கு நீங்க பார்த்து அழகா பார்த்துட்டு இதே போஷன் பண்ணிட்டு இருக்கோம் உள்ள ஒரு பெரிய ரத்தத்தை விட்டு கொடுத்துருக்காங்க அதான் மறந்து விட்டோம் அதனால இந்த பிராணி முதல்ல அன்னமயமா இருக்கக்கூடிய கோஷத்தையும் பிராணமயமான கோஷத்தையும் மனோமயமான கோஷத்தையும் விஞ்ஞானமயமான கோஷத்தையும் ஆனந்தமயமான கோஷம் இவ்வளவு கடந்து போனா உள்ள கிடைக்கக்கூடிய பெரிய ரத்தம் தான் எல்லாத்துக்கும் உள்ளதா இருக்கு அப்புறம் அதை பிரிச்சு நீங்க அப்புறம்

ஐம்பதாயிரம் பேர் இல்ல அவன் ஆத்மஸ்வரூபியாக அவதான் பரபிரம்ம சுரூபிணியாக இருக்க ஆத்மாவதான் பிரம்மத்தை சொல்லுவார் ஒரு ஜீவனாக ஒரு சரீரத்துக்குள் இருக்கிறவான் தோன்ற போது ஆத்மா என்றும் உலகத்துக்கு முழுக்க அப்பாற்பட்டதா இருக்கிற போது பிரம்மம் என்றும் கான்டெக்சுவலா டிஃபரன்ஸ் சொல்லலாம் சாஸ்திரங்கள் அப்படி சொல்றதே தவிர வாஸ்தவத்தில் ஆத்மாவுக்கும் பிரம்மத்துக்கும் வித்தியாசம் இல்லை அதனாலதான் ஜீவன் வேறு இல்லை பிரம்மம் வேறு இல்லை என்றுதான் ஆச்சாரியா சித்தாந்தம் அத்வைத சாஸ்திரத்துடைய சாரம் அந்த ஆத்மஸ்வரூபமாக பிரம்மஸ்வரூபமாக உண்மை சுரூபினியாக அம்பாள் இருக்கா அந்த அம்பாளை சுலபத்துல தெரிஞ்சு முடியலாம் இப்ப கோட்டையை தாண்டிட்டு போனோம் நம்ம ஆவணங்களை தாண்டிட்டு போனோம் இவ்வளவையும் தாண்டிட்டு வடிவு நீ என்ன ஆகும் வடிவு இங்க இருந்து காலேஜ் போனா வச்சிருந்தோம் எங்கோ அவனுக்கு எம்ஜி கோகளை எங்கோ காலேஜ் வச்சிருந்தோம் நீ ஏன் போன ரூட்ல ரோட் கடைகள் இருக்கு எத்தனையோ வஸ்துக்கள் இருக்கு சாப்பாடு எல்லாமே கார் எடுத்துக்கலாம் ஸ்கூட்டர் எடுத்துக்கலாம் வேற ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல ஆட்டோல போகலாம் பஸ்ல போகலாம் ஏதோ ஒரு டிரான்ஸ்போர்ட்ல போனாங்க நேரம் போய் இறங்க வேண்டிய பஸ்ஸா இருந்தா அந்த ஸ்டாப்ல இறங்கணும் ஸ்கூட்டரையும் கார்ல சொந்த வீட்டில் போனோம்னா கரெக்டா அங்க போய் நிற்கணும் வழியில் இருக்கக்கூடிய விஷயத்தை கவனத்தை செவர விட்டாங்க ஒவ்வொரு வஸ்துவும் பார்த்து ஒரு கடையில் இறங்கிட்டே இருந்தாங்க எந்த ஜென்மாந்தத்தையும் நாம போயிடுவோம் என்னைக்கு அட்மிட் மாற்றுவோம் எப்ப வேலை செய்ய முடியும் ஆபீஸ் போகக்கூடிய திறமை இருக்கிறோம் அதனால நமக்கு ஒரு கோல் இருக்கு அதுதான் அதுதான் பலம் அந்த ஓடி போகக்கூடியவன் வழியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களை ஏமாந்து போயிடக்கூடாது சென்று போயிடக்கூடாது அதாவது சென்று போனா யூ நெவர் ரீச் யுவர் கோல் யூ ரீச் மே ரீச் வெரி லேட் சீக்கிரமா போய் சேரணும்னாக்க எத்தனை வஸ்துக்கள் இருந்தாலும் அதை மாட்டக்கூடாது அதுதான் கண்ணை மூடிட்டு வேற எதையும் பார்க்காமல் அப்படியே பிளிங்கர் போட்ட குதிரையாட்டமா அதான் போட்ட குதிரையாட்டமா நேரம் ஸ்ட்ரைட்டா போகணும் இத்தனை சொத்துக்கள் இருக்குல்ல நீ போகும்போது அமுதத்தால ஏற்பட்ட சமுதம் உப்பு கடலை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு பீச்சில் வந்து உட்கார்ந்து இருக்கா காசு வருது உட்கார்ந்து இருக்கா அவங்க மேலான சமுத்திரம்னா எவ்வளவு ஆனந்தத்தை கொடுக்கும்போது அந்த காசு எவ்வளவு அவசியமா இருக்கும் அதையும் தாண்டி போனாக்க ஒரு ஒரே கடந்த வரைகளாக ஏற்படுத்தக்கூடிய சோழையாட்டமா இருக்கு அதையும் தாண்டி போனா ஒரு மணித்வீபம் அப்புறம் மணித்வீபத்தை தாண்டி போகும்

நினைச்ச பொருள் எல்லாத்தையும் போடக்கூடிய பொருள் எல்லாத்தையும் கொடுக்கறது சிந்தாமணி அந்த மாதிரி சாதாரணமா ஒரு கட்டினா செங்கல் கட்டுவா ஃப்ரீ ஃப்ரீ ஃபேப்ரிகேட்டட் டாக்குன்னு அது மாதிரி செங்கல் எப்படி கட்டுவா இது வந்து கருத்தல்லாத சிலவன் கட்டுவாங்கன்னா சதியாருக்கும் கருத்தல்லாத கட்டுவா அம்பாளுடைய நிர்ணயத்திற்கு சிந்தாமணி ஒவ்வொரு சங்கருடைய ஸ்தானத்தும் ஒரு சிந்தாமணி ஒரு சிந்தாமணி கிடைக்கிறதே ரொம்ப சமம் அது மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சிந்தாமணிகள் சேர்ந்து ஒரு விருது அமைஞ்சிருக்கான் சிந்தாமணிக்கு இப்படி சொன்ன உடனே அம்பாள் லக்ஸுரி ரொம்ப லக்ஸூரியன் காடஸ் ஏன்னா சமுத்திரமே அமிர்தமயமான சமுத்திரங்கிறது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய சோழகம் சாதாரணமான இல்லை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கத்தோலிக்கனாலே ஏற்பட்ட சோழகமா இருக்கு அப்படிங்கிற அப்புறம் மணி அப்புறம் கலந்தாரம் ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்சது கலந்தம் அதனாலதான் முருகனுக்கும் அவருடைய பிள்ளையாருக்கு முருக பெருமானுக்கும் கலந்தமாக எப்போதுமே உண்டு அதான் கண்ட கடம்பனை அப்படின்னு தமிழ்நாதன் பேசுவோம் அம்பாளுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கக்கூடிய மதுரையிலையும் கடம்பவனம் தான் மதுரைக்கும் கடம்பவனம் தான் பேரு அதனால மதுரையில் இருக்கக்கூடிய பிரபுக்கு கடம்பவன சுந்தரம்னு ஒரு பேர் உண்டு அந்த மீனாட்சி சுந்தரமா இருக்கக்கூடிய பிரபுவுக்கு கடம்பவன சுந்தரம்னு ஒரு பேர் உண்டு இது கடம்பவனம் அம்பாளுக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கிறதுனால இவ்வளவு தாண்டி ஒரே

உத்தமா உயர்ந்த சிந்தனையா வேற எந்த விதமான தவறுதலான எண்ணமும் வராது நம்ம உத்கர்ஷமா இந்த எண்ணத்தோட்டம் வெட்டிச்சு விட்டாங்கன்னா மணிமணியா இருக்கக்கூடிய சிந்தனைகளாக இவன் விதத்தில் ஒரு விதத்தை அமைச்சா அந்த விதத்தில் வந்து அம்பவாள் அவர்கள் அதுதான் கருத்து இப்படி பூஷவார் நாயனார் கட்டின ஒரு சிவன் கோவில் கும்பாபிஷேகத்துக்காக ராஜசிம்மம் என்ற ராஜா ಆ ತೀರ್ಮಾನವನ್ನು ಮುಹೂರ್ತಕ್ಕೆ மாத்திருக்கும்படியாக கைலாசநாதன் உத்தரவு பண்ணி அப்புறம் அந்த முகூர்த்தத்துல ராஜாலட்ச முகூர்த்தத்துல ராஜாவுடைய ராஜாலட்ச கோவில் கும்பாஷம் நடக்கிற பூஷணாத் நாயராக கோவிலுக்கு தான் கும்பாஷம் நடந்தது அவர் மனசான கோவிலுக்குனார் ஒரு செங்கல் வாங்கிறது அவரே உச்சி விட்டு இருக்க அவர் மனசு கோவில் இருக்குன்னா அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு பரமேஸ்வரன் அங்கீகாரம் தெரிவிச்சாருன்னா இதெல்லாம் தெரிஞ்சிடும் நீ மனசான செய்யக்கூடிய கோவிலுக்கே மனதின் கோவில் மாதவன் என்னும் தெய்வத்தை நாட்டி என்று நாம் ஆய்வாளர் பேசும்போது மாதவனா இருந்தா என்ன உமாதவனா இருந்தா என்ன மொத்தத்தை மனதன் கோவில் கோவிலா இருக்கிற மனசு கோவில்னா சுத்தமா இருக்கிறோம் அது பல சுத்தமா இருக்கிறோம் கோவில்னா இருக்கும் சாங்கிட்டி இருக்கிறோம் மனசை வச்சுக்கோ அப்படின்னு அர்த்தம் அதை குப்பை ஜம்ப் பண்ணக்கூடிய வேஸ்ட் பேப்பர் பாஸ்கெட்டா மனசை கொண்டுடாத கோவிலாட்டம் வச்சுக்கோ மனதின் கோவில் மாதவன் இன்னும் தெய்வத்தை காட்டி அதனாலதான் சொன்னா அந்த மனசுல சிந்தாமணிக்கு கூட அவள் வந்து உட்கார உரைகின்ற அடியோ முடியோ அமுதம் ஒரேடியா அம்பாளுடைய வாக்குனா என்னன்னு ஒரு இருபதாவது பாட்டு ஞாபகம் எல்லாம் எந்த ரொம்ப சொல்றேன் நீ வாக்கப்படக்கூடிய கோவில் எதுமா உரைகின்றரின் கோவில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ உன்னுடைய உன்னுடைய எதிர்பார்க்கத்தில் வாக்கம் பண்றீங்க அதுதான் வாக்கு இல்ல நான் நிறைய உன்னுடைய பெருமையை எடுத்து பேசவே அந்த அறிவு அழியா முடிய அழிவாகமே கர்மகாண்டம் முடிவாகம் ஞானகாண்டம் இப்படி கர்மகாண்டத்தை சொல்லக்கூடிய யஜ்யங்கள்னா யஜ்யமே அம்பாளுடைய சுரூபம் அப்படி ஸ்லோகங்கள்லாம் உண்டு இல்ல ஞானகாண்டத்துல கேவோபனிஷத் முதலிய உபனிஷத்தோடு தான் சர்வோபனிஷத் உத்ருஷ்டியாக பிரகாசிக்கிறீங்க அது உன்னுடைய சுரூபமா அடியோ முடியோகோ அமுதோ நிலை நின்று மெய் ஒரே அமிர்த வருஷிக்கக்கூடிய சந்தனம் சொல்லி பார்க்க முடியும் அந்த சந்தனா ஒரு சாதத்தாமா இல்ல கஞ்சமோ எந்தம் நெஞ்சகமோ கஞ்சம் சுத்த சம்ஸ்கிருதம் போட்டு தமிழ்ல வாழ்க்கா இருக்கு கஞ்சம் நான் நினைக்கக்கூடிய கஞ்சம் அர்த்தம் இல்லை கம்னா ஜலம்னு அர்த்தம் கஞ்சனா ஜலத்துன்னு சொல்லக்கூடிய தாமரைன்னு கஞ்சம்னாக்க தாமரையில வளர்ந்த எப்போதுமே வாசம் பத்மாலையே பத்மதி பத்மசக்தேன்னு சொல்றாலும் பத்மத்திலேயே வாசம் பண்ணக்கூடியவளா இருக்கா நம்ம அதனால கஞ்சம் மது பகவான் நாராயணர் கொண்டாடுற ஒரு ஒரு விசேஷமான ஒரு சாகித்யம் சமஸ்கிருதம் நன்னா படிச்சு பதனை அனுபவிக்கணும்னு சொன்னான் பிள்ளைங்க நிகழ்வு ஒரு சமயம் வசதி காட்டுற போது பூர்ணாசிரம மகப்பட வந்திருந்த அன்னைக்கு பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா பஜனை பண்ணுவார் முழுக்கிருந்தேன் ஏன்னா முன்னாள் ஏற்பட்ட ஒரு பித்தா இருக்கிறதுனால பஜனை பார்த்தா ஜாகரா பார்த்தா ஒரு பைத்தியம் உண்டு அப்புறம் அவர் சொன்ன சமஸ்கிருதம் நல்லா அனுபவிச்சுட்டு அனுபவிக்கணும் பரம்பரமா அந்த கங்கஜபவனுத விபுதேந்திர அர்ச்சித கங்கஜபவனுதன கங்கன ஜலத்தில் தோன்றது கஞ்சம் அது தாமரை தாமரையில் தோன்ற பிரம்மா கஞ்சக அப்புறம் பகவான் பரமேஸ்வரன் பிரம்மாவும் பரமேஸ்வரனும் உபாதிக்கக்கூடாதான கஞ்சக பகவத்த விபுதேந்திராட்சித விபுதேந்திராட்சித விபுதம் விபுதம் தேவர்களுக்கு பேரு விபுதேந்திராட்சிதா தேவேந்திரன் உபாதிக்கக்கூடிய பிரபு அப்படின்னு அர்த்தம் அர்த்தம் தெரிஞ்சு பகவந்தாமா கீர்த்தனம் பண்ணிட்டா பரம சௌக்கியம் அது ஒன்றும் சொல்லவே முடியாது அதனால கஞ்சமும் தாமரையும் எந்த நெஞ்சகமோ இல்லை என் நெஞ்சம் என் உயர்த்தி கொண்டிருக்கேன் மறைகின்றவன் மங்களையே முந்தின பாட்டு சொல்ற இந்த ஒன்பது கோவில்களோடு இருக்கக்கூடிய சீச்சுக்களும் அவசரமாக சொல்லி இங்க உலகின்ற கோவில் நீன் கோவில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க அதனால அம்மா இதயத்தில் வாசம் பண்ற அதுதான் இது பார்க்க காரணம் இருக்கட்டும் நம்ம வந்து பரமேஸ்வரனுடைய இருக்கட்டும் ராமலில் இருக்கட்டும் ஜன்னல் இருக்கட்டும் மலையினுடைய அடியா இருக்கட்டும் முடியா இருக்கட்டும் நமக்கு டைரக்டா எங்க நடந்துச்சாக்க எந்த நெஞ்சமும் இதுதான் அந்த

தாம் வம்சமாலாக சரதீப கங்காங்க குமாரன் பார்த்த சொன்னார் சரத் ருதுல கூட்டம் கூட்டமா அம்சங்கள்லாம் கங்கையை தெரிந்து ஏன்னா ஒரு புனிதமான தீர்த்தங்கிறதால அந்த மாதிரி ஹிருதயமாக்கு பரவ புனிதமான ஒரு தீர்த்தமாட்டமா வந்துருச்சுனாக்க மானசரோவர் ரொம்ப உயர்ந்த அளவில் இருக்கு அந்த மாதிரி உயர்ந்த சிந்தனைகள் மாற்றம் குடிகொண்டு இருக்கக்கூடிய மாற்றத்தை அன்றை முடியும் ஏதோ கேட்டு உயர்ந்த சிந்தனை இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் இங்க இந்த காம்பவுண்ட் தாண்டி போறோம் எல்லாம் எலாபரேட் இருபத்தி நாலு மணி நேரம் அந்த உயர்ந்த சிந்தனை மாத்திரம் மனசு நிற்கக்கூடிய பரிசுத்தமான இதயமா நம்முடைய இதயத்தை ஏதாவது ஜிம்மாவில் அவளே பண்ணிட்டாள்னா அந்த இதயத்தில் வாசம் பண்ணக்கூடிய பெரிய அம்சமாக நமக்கு சில பெற்றுன்னு ரொம்ப பெருசா அது பெட்டா நம்ம குழந்தைய சின்ன குழந்தையா போது ஒரு குழந்தைய அரசியல் எடுத்து கொஞ்சம் முடிக்கிறது ஒரு தூக்கி போட்டு முடியுது அந்த பையன் இருபது வயசு ஆச்சுன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் முடியுமா ஒரு வயசு குழந்தைய கொஞ்சம் நாம அழகா இருக்கும் இருபது வயசு குழந்தைய கொஞ்சம் அழகா இல்லை சின்னதா இருக்கிறது அது நமக்கு ரொம்ப பிரியத்தை கொடுக்கக்கூடாக மிருதுவாக நமக்கு வசமா இருக்கக்கூடாக அப்படி இருக்கு அந்த மாதிரி அம்சத்திலேயே சின்னதா இருக்கக்கூடிய அம்சம் குட்டி அம்சம் அம்சிகா அப்படின்னு சொல்றது குட்டி அம்சமாக பெண் அம்சமாக குட்டி அம்சமாக பக்தனுடைய மனசு மனசுலயே திருப்பி திருப்பி அதுக்கு இன்னும் வெளியே பறந்து போகணும் எண்ணம் கூட இல்லாமல் இந்த மனசுலயே சுத்தி சுத்தி வரக்கூடிய பெண் அம்சமாக குட்டி அம்சமாக என்றால் இருக்க பக்தமான ஹம்சிகாயே நமகா இதான் சிந்தாமணி கிரகம்னா இதுதான் பக்த மானசாந்திகா இன்னொன்னு பக்தர்கள் எப்படி இருக்கணும் இந்த மனசுல வந்து அம்பா நமக்கு மாற்றமா வாசம் பண்ணோம்னா நாம எப்படி இருக்கணும் விசாரத்தை கேட்கிறேன் நாம எப்படி இருக்கணும் அதே ரத்னாவும் சொல்றது அதாவது மேகத்தை கார்மேகத்தை பார்த்த உடனே மயிலானது அப்படியே தோகை வெளிச்சு நடத்தின ரொம்ப பிரசித்தம் இருக்கு அந்த மேகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் தாங்க முடியாது சாதாரண அந்த காலத்துக்கு பார்த்தோம்னா இப்போதே இருந்து ஆடு பயிராகும் அந்த மாதிரி அந்த நினைச்ச மாத்திரத்துல இவன் சந்தோஷமா நடத்தின கொதிச்சு பாடக்கூடிய பரம சந்தோஷப்படக்கூடியவனாக இருக்கணும் அம்பாளுக்கு மகாத்துவம் நம்பிக்கக்கூடியவனாக இருக்கணும் பக்த சித்த ஏகி கனாகதா அவன் வந்து கனாகதனாக்க அவன் போல இருக்க கேட்டினா மயில் பக்தனுடைய சித்தமானது போல ஆடும் அந்த அம்பாவை பார்த்த உடனே பக்தாவுடைய மனசெல்லாம் ஒரேடியா சந்தோஷத்தை பூரித்து அப்படியே பூரிச்சு விடுவான் அப்படி பூரிக்கப்படியா செய்யக்கூடிய போல இருக்க நீ அம்பாவை பார்த்த உடனே பூரிக்கக்கூடியது உனக்கு இருந்தாதான் உன் மனசுல வந்து நம்ம மாட்டோம் அவன் ನಾಮಿ ಸೇರ್ತು ಬರ್ಕೊಂಡು ಭಕ್ತ ಚಿತ್ತಗಾಗಿ ಘನಾಗರಾಯಿ ನಮಃ ಭಕ್ತ ಮಾನಸ ಹಂಸಿಗಾಗಿ ನಮಃ அதனால ஹிருதய கமலத்தில் அவள் ஆசனம் பண்ணுற விஷயத்துல சிந்தாமணி கிருகே சிவரே பஞ்சே பரமசிவ பரியங்கரி நயம் கவிஜன சிதானந்த ரகவீம் இப்படி இப்படி தாண்டிட்டு போனா சுதா பாடத்தையும் அஞ்சு விதமான கல்பவருஷங்களையும் கடந்து மணி தீபத்தை கடந்து கடம்பவரத்தையும் தாண்டி உள்ள அந்த சிந்தாமணி விருத்த போற போது அவளுக்கு இருக்க ஒரு பஞ்சத்துல சிவாகாரே வஞ்சே சிவரூபமா இருக்கக்கூடிய சிவமயமா இருக்கக்கூடிய ஒரு மஞ்சத்தை அமர்ந்திருக்க மஞ்சம்னா திவான் சொல்லுவா வருவோம் அந்த மாதிரி அதான் பதினஞ்சு பண்ற பரமசிவ பதினஞ்சு நிலையா பரமேஸ்வரனே பதிகமா இருக்கான் பதிகம்ன்றதுதான் பல்லக்கு அப்படின்னு வந்து பெரியவா ரொம்ப அழகாக சொல்லியிருக்கான் பெரியவா காஞ்சிபுரத்துல ரொம்ப நாள் பின்னாடி பல்லக்க போயிருக்கா அப்புறம் பாத யாத்திரையாவே போனா பாத யாத்திரா போகும்போது கூட அவன் உபயோகப்படுத்த பல்லக்கு மாத்திரம் அப்படியே இருக்கும் பெரியவா இருக்கிற பக்கத்துல பல்லக்கு இருக்கும் அந்த பல்லக்கையாவது ரொம்ப பேர் சமீபத்தை காலத்து கூட பார்த்துருவான் அந்த பல்லக்கு பார்த்தேன்னா அது பதினெட்டு மாற்றமா இருக்கும் அதாவது ரெண்டு பக்கத்துலயும் தூக்கத்துக்கு கம்பு மாத்திரம் இருக்குமே தவிர இல்லைன்னா அது பதினெட்டு மாதிரி தான் இருக்கும்

பல்லக்குங்கிறத எப்படி போகுது ரொம்ப அழகா தெரியுமா இன்னொரு சுவாரஸ்யத்தை தான் பக்கத்துல போறத பார்த்து தன்னை ஸ்தோத்திரம் பண்ணி ஒரு தமிழ் போதப்பட்ட பாடிக்கல அந்த கான்டெக்ட் சொல்லாமல் அப்பத்தராந்து சொல்லிட்டு தனக்கு டேரக்டா வரண்டாக சொல்லல அது புட்நாட்டில் தெய்வத்துல புட்நாட்டில் போட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறுல கெரியாப்பட்டியில பெரியாளுக்கு கருணக்கிழ பகலை வந்து திரும்பி இருக்கக்கூடிய முகாமுக்கு தெளிவா வந்து நமக்கு அடுத்து ஒரு மணி ஆயிடுச்சு பட்ட பிரவேசம் உள்ள ஒரு மணி ஆயிடுச்சு அப்ப பெரிய பரமபக்தர் சிவபக்தர் தமிழ்ல பெரிய பாண்டித்யம் பெருமாட்டம் ஒன்று சொல்லுவாங்க ராமநாதன் ஒரு பக்தர் செட்டியார் எங்கேருந்து கட்டாங்க தெரியுமா செட்டியார் எங்கேருந்து கட்டாக்க பிறந்த போது செட்டியார் வாங்க முடியும் கேட்டுக்கா அப்ப சரியா வந்து அது பெரிய தாங்கக்கூடிய பாக்கியம் ஒரு சில எனக்கு இன்னைக்கு இந்த பாக்கியம் சொல்லி அதனால பல இதுல தாங்கி இருந்தாலும் பெரியதா பார்க்க சொல்லி உடனே ஒரு அஞ்சு பாட்டுகள் தமிழ்ல ஒரு பஞ்சக பெரிய ஒரு மணிக்கு மூணாவது பஞ்சக ஒன்று பாருங்க அது பல்லக்குங்கிற வார்த்தை எப்படி கவியம் கவிகளுக்கு எப்போதுமே ரொம்ப விசேஷமான ஒரு கற்பனை உண்டு கிரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப கவியா இருக்க முடியும் அதாவது அக்குங்கிறது தான் தமிழ்ல இருக்கக்கூடிய அக்குங்கிறது அக்ஷங்கிற சம்ஸ்கிருதத்தில் அக்ஷன் வந்துட்டு ஷாங்கிற அக்ஷரம் கிடையாது தமிழ்ல கிடையாது அதனால அக்ஷங்களும் அக்ஷன் ஆயிடுத்து பல்ல பல கண்கள் பல்லக்கு பெரியவர் போறாருன்னா பழைய பெரிய வித்வான்கள் அந்த ராஜாக்கள் பல்லக்க வருவா மகாபலிவா ஆளுநர்கள் ராஜாக்கள் பல்லக்க வருவா ராஜாக்களோ பெரிய ஞானிகளோ இல்ல பெரிய விஸ்வாங்களோ அவர்கள் அந்த பல்லக்கு மரியாதைங்கிறது ஒரு சிம்பதி கார் பெரிய சிம்பதி கார் பகவான் பல்லக்க சொல்லவே வேண்டாம் பல்லக்கில் அப்படி சுவாமியை புறப்பாடு பண்றதுக்கு ரொம்ப வழக்கத்தை உண்டு சுவாமியும் பெரிய மகானும் பல்லக்கில் வராருன்னா ராஜா அவர் பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும் ஆயிரக்கணக்கான இடங்கள் வை அடியோ முடியோ

இப்படி தியானம் பண்ணிட்டா அது சாலோக்கியம் அம்பாளுடைய லோகத்திலேயே இருக்கிற மாதிரி ஒரு நிலை அடையிறது சாலோக்கியம் அப்போ சாலோக்கியத்தை விட ஒரு கிட்டக்க போறது சாமிக்கு அம்பா கிட்டக்க போனோம் கிட்டக்க போய் அவரை சிதாகாரமான மஞ்சத்துல பரமேஸ்வருடைய பரியங்கத்துல பரிய பரமேஸ்வருடைய மடியில் அமர்ந்திருக்கார் காமேஸ்வரியா அமைஞ்சிருக்க அது சாமிக்கியம் இப்படி கிட்ட நெருங்கி தியானம் பண்ற போது ஞானம் பண்ணிட்டே வரும்போது இவனே சம்பாராட்டமா இருக்கிற மாதிரி ஒரு பாடம் அடையும் போது அவருடைய ரூபத்தை போல ஒரு ரூபத்தை இவன் அடையலாம் தோன்ற போது சாருக்கியம் அந்த சாருக்கியத்துல அவனை போலவே ஆறு சாருக்கியம் அவனாகவே ஆறு சாயுச்சம் அது நாலாவது ரொம்ப விஷயத்துக்கு சாரோக்கிய சாமிக்க சாரோக்கிய சாயுச்சம் இப்படி அது சாயுக்கியம் வரைக்கும் அப்படி ஞானம் एक என்னைக்கு करत तर यांनी किती केवळ अंबाबाई कृपया और भक्त किसी तरफ पढ़ என்ன கிடைக்கிறதோ பூஜை பண்ற போது இந்த சிந்தனையாவது இப்படி இருக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லிட்டாங்க அப்படி சிந்தனை அபிவிருத்தி பண்ணிட்டே போனா சம்ஸ்காரத்தை அபிவிருத்தி பண்ணிட்டே போனா நம்ம வாஸ்தவமாகவே மனசு நினைப்பா இருக்கக்கூடியது அனுபவத்தை பதிக்கக்கூடிய அசைப்புகள் அப்ப இந்த ஸ்லோகத்துடைய வாஸ்தவமான அர்த்தம் என்று அன்னைக்கு புரியும் சுதா இந்தோ மத்தியே சுரவிகிருந்து மணித்வீபே கோபவரவதி சிந்தாமணி கிருகே சிவாகரே பரமசிவபுண்ணியம் கலிமயாம் பகந்தித்வான் தன்யாவா कथितनै चिदानन्दलहरीम् मेलनट्टु श्लोकங்கள் பாரத மதம் தான் சொல்ல போறேன் குண்டலி சக்தியை பற்றி பேசியிருக்காரு உடனே குண்டலினா குண்டலி நமக்கு இருக்கிறது நாம வந்து நினைக்கணும் வைக்கிறாங்க முக குண்டலி இருக்கிறது வகையா சமாச்சாரம் ஏதோ சொல்ல போறா போல இருக்கு ஏன்னா இப்ப அது ரொம்ப இட்ஸ் வெரி ஹார்ட் சப்ஜெக்ட் தீஸ் திங்ஸ் குண்டலி மெடிடேஷன் இதெல்லாம் ரொம்ப பேஷன் வேர்ட்ஸ் ஒண்ணு மாத்திரம் நிச்சயம் ஏதோ ஒரு கோர்த்து சேர்ந்து ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாய் பீஸை கொடுத்து கொண்டு நீ முடியாது அவ்வளவு சுலபத்துல கலப்பக்கூடியதா இருந்தா கையில் ஐநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ இருக்கணும் எல்லாரும் ஞானியாக இருக்கிறோம் எல்லாரும் பெரிய தியான யோகியாக இருக்கணும் கையில் இருக்கிற ரூபாய் கையில் தரம் தவிர வேற ஒன்றும் படம் ஒன்றும் இல்லை இது நல்லா தெரியுது அது பெரிய நிலை நம்மளால நினைச்சு பார்க்க முடியாது அது ஏதோ ஒரு

அது நாம் ஏன் அந்த பிரவேசம் பண்ண வாழ்னாலும் தெரிஞ்சிருந்தா போதும் அதுக்காக அதை சொல்லப்பது மனுஷன் தூங்குறது சாதாரண கால் வந்து ஸ்ட்ரைட்டா பிளாட்டா படுத்தினாதான் நிம்மதியா தூங்க மாதிரி பஸ் உட்காந்து தூங்கி வந்தா கூட என்ன புஷ்பாக்கமா சொல்லுவோம் புஷ்பாக்க என்னக்க அது நீ புஷ் படிக்கலாம் முன்னாடி இருக்கிறவங்க புஷ் பண்ணலாம் முன்னாடி இருக்கிறவங்க புஷ் பண்ணலாம்னாக்கே ஸ்ட்ரெயிட் ஆகிற ஸ்ட்ரெயிட் ஆகிறப்ப காலை அசைக்க முடியல எத்தனை புத்தகம் எத்தனை பிள்ளைங்க எத்தனை பேருக்கு ஊர் ஒரு இடம் பாக்கி வருஷத்துக்கு முப்பது வருஷமா இதே அளவுதான வேற வழி இல்லை சமயத்தை பத்தாயிரம் வேற வழி போக வேண்டியிருக்கு புஷ்பாசம் இல்லாத சாதாரண திவ்யத்துல ராஜ் புஷ்பம் முடியாம வந்துருக்கு அது ஏதோ சுற்று மந்திரம் இருபத்தி சத்தாங்க சாமி நடந்திருக்காங்க அது வேற விஷயம் அது நிம்மதியா கால் நீட்டி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தூங்கினாலும் ஆற்றுல இருந்து கால் நீட்டி தூங்கினாலும் தூங்கின மாதிரி இருக்கு மனுஷனுக்கு இந்த காலை நிறுத்தி படுத்து பிளாட்டா பக்கத்தை ஹரிசாண்டல் பொசிஷன்ல படுத்து தூங்கினாதான் தூங்கின மாதிரி இருக்கு மிருகங்கள்லாம் எப்படி தூங்குறது பார்த்தீங்கன்னா அது உட்கார்ந்து தூங்கும் சாதாரணமாக ஒரு அது வந்து பல பன்னெண்டு ஒரு வீடு பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்கும் நம்ம பிளாட்டை படிக்க ரொம்ப அசூலா ரொம்ப அகதியா இருந்ததுனாக்க அது கூட கையில படுத்துக்கும் அது மல்லாக்கு படுத்துக்கிறது நினைச்சே பார்க்க முடியாது ஒரு மாடால மல்லாக்கு படுத்துக்கிறது நினைச்சே பார்க்க முடியாது குப்பைக்கு படுத்துக்கிறது நினைச்சு பார்க்க வேண்டும் அப்படி மண்டி போட்டுன்னா படுத்துக்க முடியுமே குப்பைக்கு படுத்துக்கிறது நினைச்சு பார்க்க முடியாது கையில ரொம்ப அசதி ஜாஸ்தியா இருக்கும் கையில படுத்துன்னு சொல்லுவோம் அது சாதாரணமா போச்சு உட்காந்து குடி போச்சு மட்டும் ரொம்ப மனுஷா மாடிக்கு கூட வேற விஷயம் அது மாடிக்கு தகஜமான கொஸ்டின் பாம்பு இப்படி அது ஒரு சுத்திட்டு என்கிற அப்படி அப்படி தூங்கிட்டு இருக்கக்கூடிய பாம்பு ஒரு சர்க்குலர் சார்ந்த சர்க்குலர் சார்ந்த காது கொடுக்கக்கூடிய கர்நாடக குண்டம் இருக்க

குண்டலினி அப்படின்னு சொல்றது அது தூங்கி இருக்கக்கூடிய சக்தியானது அம்மாவுடைய கிருப்பையால பிரபோதமாகணும் பிரபோதமான ரொம்ப மூலாதாரம் ஒரு சக்கரம் ஏழு சக்கரங்கள் அது மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு அதுக்கு எத்தாப்புல மணிப்பூரகம்னு அப்புறம் மகி மூலாதாரே கமபி மணிப்பூரே உதரகம் சிதம் சுவாமிஷ்டானே அடுத்த ஸ்லோகம் ஆரம்பம் சுவாதிஷ்டானம் மூணாவது சக்கரம் நாலாவது அனாகதம் உதயத்தில் இருக்கக்கூடியது கருத்த கண்டத்துக்கு கரஸ்பாண்டிங்னா பார்த்தா ஒன்னு இதயத்திலேயே அப்படி காலத்தினால அது சூட்சமான விஷயம் அது மாதிரி கண்டத்துக்கு இருக்கிறது இந்த ஆறு சக்கரங்கள்ல படிப்படியாக ஏறி சரஸ்ராரம் என்று சிவத்துக்கு மேல இருக்கக்கூடிய சரஸ்ராரத்தை போய் ஏறும்போது பரமேஸ்வரனோடு இருந்து ரொம்ப அம்பாள் பரமானந்தத்திலிருந்து ரசிக்கிறாராம் சரஸ்ராரே பத்மே சர ரகதி பத்யா விகரதே இதை இன்னும் விதமாக சொல்றேன் சூரத்திலேருந்து சூக்ஷ்மம் சொல்லணும்னா ரொம்ப சூரமானது பற்றி அது பிசிக்கு வந்து அதாவது கடைசியில் ஒரு சூழல்னா கடைசியில் இந்த லாஸ்ட் ப்ரொடியூஸ் அண்ட் ஃபர்ஸ்ட் டு டிசப்பியர் அந்த டைம் பழைய ஃபர்ஸ்ட் டு கெட் இம்ப்ரூவ்ட் the first to uh, last to evolve and the first to go inside to prithvi ಅದು ಮೂಲಾಧಾರದ್ದು ಪೃಥ್ವಿ ಪೃಥ್ವಿ ರೂಪಕ್ಕೆ ಇದಕ್ಕೆ ಮೂಲಾಧಾರತ್ವ ಅಥವಾ ಅದಕ್ಕೆ ಆಗುವ ಮಣಿಪುರತ್ವ ಜಲರೂಪತ್ರಿ ಸ್ವಾದಿಷ್ಠನತ್ವ ಅಗ್ನಿರೂಪತ್ರಿ ವಾಯುರೂಪತ್ವ ಉದಯತ್ರಿ ವಿಶಿಷ್ಟ ಚಕ್ರತ್ವ ಆಕಾಶ ರೂಪತ್ರಿ ಆಜ್ಞಾ ಚಕ್ರತ್ವ ಭ್ರೂ ಮಧ್ಯೆ ಚಕ್ರ ಆಜ್ಞಾ ಚಕ್ರತ್ವ ಮನೋರೂಪತ್ವ ಮನೋಗಿ ಭ್ರೂ ಮಧ್ಯೆ किमपि वित्ता कुर्वतः सहस्रारे पत्नी सकलकपि पत्याः विहरते எல்லாத்துக்குமே இதெல்லாம் சொல்லுங்க இந்த புத்தி அப்படி கேட்கறது வாழ்வாக்காக மாறும் உடம்புக்கு ஒன்றும் ஈச் சச்சீதி கூட கட்டுறதாக சச்சீதிவான் சொல்லுவாங்க மனசுக்கு மேல என்ன இருக்கு சொல்ல மாட்டேன்னு சொல்றாங்க சக தகதி சத்தியா நிலம் ரகசியமா நீ பக்தாவை பிரச்சாரம் பண்ற அது அனுபவத்தாராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அது வந்து சொல்லக்கூடிய விஷயம் இல்லைன்னு அதனாலதான் இப்படி ஒரு கிரமம் இங்க சொல்லிருக்க இது ஒன்பதாம் ஸ்லோகத்துல பின்னாடி முப்பத்தி அஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து ஒரு ஆறு ஸ்லோகங்கள் ஆத்மா சட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு கீழே இறங்கி சென்று வளர்த்து படிக்கிறியா இங்கே கீழே நேரம் சொல்லாதீங்க அந்த மேலேஜ் பேர் சொன்னா ஏன் அப்படி மேலேஜ் சொன்னா இங்கேயும் கீழே நேரம் சொல்லாதான் ஒரு சாதக செய்ய வேண்டிய சாதனை இந்த கீழ் சக்கரத்திலிருந்து படிப்படியாக சூரியனையே மேல் நோக்கி கொண்டு போவதுதான் இங்க செய்ய வேண்டிய பிரார்த்தனைங்கிறதுனால சூரியன் நம்ம சொன்னார் அதனால அப்படி சொன்னார் அம்பாவை ரொம்ப விஷந்த நிலையில ஆத்தியாலகத்தை தியானம் பண்ணணும்னு சொன்னார் அது பண்ண முடியலன்னா இன்னும் சிம்பிளிட்டே பண்ணி விஷுக்கு சக்கரத்தை எப்படி தியானம் அப்படின்னு சொன்னார் அது முடியலைன்னா சமூக நீத தமிழ் பல பட்டணம் தேய்க்கிறதுலாம்னு ஆரம்பிச்சு அனாகத பட்டத்தை தியானம் சொன்னேன் அதுவும் முடியல அப்புறம் சாமிநாட்டில் அதுவும் முடியல மணிபூரத்தில் அதுவும் முடியல சதாதாரே மூலே தகமனையா வாக்கியமனையா அப்படின்னு ரொம்ப கீழே இறங்கி வந்து தாயார் தகப்பனாரா இருக்கக்கூடிய அது நமக்காக அம்பாவுக்கு சொல்லப்பட்ட சித்ததை பற்றி சொன்னால் வேறு வந்திருக்காரு இவன் கீழேந்து மேல போனதுக்காக இங்க வந்து மகியின் மூலாதாரே தனது மணிபூரே உலகம் சித்தம் சுவாமித்தானே ஹிருதிவருக்கும் ஆகாசமுபரி நமக்கு குரு மத்தியே கிமபி வித்வா குலபதம் சரஸ்வாரே பத்மே சகலத்து பத்யா அதிகரத்தே அந்த அந்த ஆசிரமம் ஒரே சொல்லத்தை சொல்லிட்டேன் அந்த ஆசிரமங்கள்லையும் ஆத்தியாகத்துக்கு சதாத்தியாகட்டம் சொன்னா சொல்ல ஆரம்பம் சகசாரத்துக்கு பேசணும் சகசாரம் பேச்சுக்கு வசப்பட்டு வரக்கூடிய விஷயம் இல்லை அது அனுபவத்தாக உணர வேண்டியதுன்றதால அது அப்படியே இந்த ஆறு சக்கரங்கள் கூட

சரஸ்தாரங்களுக்கு சீரத்திற்கு மேல அது உச்சத்தலையில இருக்கக்குள்ளதான் சொல்றாரு அடிவாளம் சின்ன குழந்தைக்கு பிறந்த நேரத்துக்கு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பழைய கல்ல அந்த கேசம் ரொம்ப குறைச்சலாக இருக்கும் சில குழந்தைகள் கேசம் கூட ஜாஸ்தியாக கூட கிடைக்கும் அது கொஞ்சம் குழவழான இருக்கிற மாதிரி சாப்பிட்டா ஒரு பாகம் வந்து ஒரு ஒரு காய் கைப்பிடிக்கிறதுக்கு ஒரு தலையில் இருக்கும் அது தொட்டு பார்த்தாலே சின்ன குழந்தைய ஒரு குழந்தைய தொட்டு பார்த்தாலே எனக்கு தெரியும் நாம் என்ன பண்ணுறோம் 啊，小蜜蜂，你给让一下。

மறக்கப்படாது அது போர்லாவே இருக்கணும் நீ போர்த்துகே அப்படின்னு அந்த மாதிரி நாங்க பண்ணிடுறோம் முகத்துல பண்ணிடுறோம் ரொம்ப ஞானிகள் மகான்களுக்கு என்ன அனுபவம் சின்ன அடுத்த விஷயம் இல்லை ஆனா தபஸ்தால தபஸ்தால ரொம்ப லேசா பண்ணிட்டு நாடுகள் எல்லாத்தையும் சுத்தி பண்ணிட்டு எழுபத்தி ரெண்டு நாடுகளை எழுபத்தி ரெண்டு நாடுகளை சுத்தி பண்ணிட்டு நாடி சுத்தி வந்தாதான் தியானம் சுத்தி கூட அவங்க சொன்னார் என்ன புரியல நமக்கு நாடி பிடிச்சாலும் பிடிச்சு பார்க்கவே தெரியல நம்ம நாடி சுத்தி இருக்கு இது பார்க்கறதுக்கு அப்புறம் தியானம் அளவு பண்றதுக்காது நமக்கெல்லாம் இது ஒத்து வராத விஷயம் நமக்கு அப்பாற்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் அதனால மகாத்மெல்லாம் ரொம்ப சரீரத்தில் பல சுத்தம் பண்ணி நமக்கு சுத்தம் பண்றது அவள் பிரயத்னம் பண்ணாமல் அவளுக்கு ஏற்கனவே இயற்கையா இருக்கக்கூடிய ஒரு தானா இந்த குண்டலினாவது மூலாதாரத்திலிருந்து கிளம்பி சரஸ்வரம் இருந்தது சரஸ்வரத்தை வந்துச்சுன்னா ரொம்ப நாள் அப்புறம் இந்த சரீரத்தோடு இருக்க மாட்டான் அப்படின்னு ராமகிருஷ்ண பரவாயில்ல சொல்லியிருக்காரு ஏன்னா அது அம்மாவை நேரம் பார்த்துட்டாங்க அப்புறம் இந்த உலகத்தை அவருக்கு என்ன வேலை என்ன சொல்லுங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டான் அதனாலதான் முஸ்லாம் தீட்சிடுவா அவருக்கு திருப்பி சொல்லிட்டு பாதுகா அவருக்கு சிதானந்தநாதன் தீட்சமான சதா சிதானந்தநாதன் வந்து ஒரு லோகத்துல ஒரு பாட்டுல இருக்கிற நம்பிக்கை முதிரளிக்கிறார் அதுல ஸ்ரீராகராமேஸ்வரி ஒரு மந்திரம் கேட்கிறேன் அந்த விவேக கைதல்யம் ஆசு ஏகி வேகி அப்படின்னு வாக்கியம் அதாவது சீக்கிரம் இந்த செல்லில் வந்துட்டு நான் விடுபட வந்து நிற்கிறேன் அப்படி சஸ்தாவுக்கு வந்துட்டுனா அவளுக்கு ரொம்ப நாள் செல்லுக்கு இந்த பிராணம் தக்கி நிற்காது அப்படிங்கிறேன் அப்ப அந்த பணம் வெளியில் போடணும் வெளியில் போறதுக்கு ஏதாவது துவாரம் பண்ணுமே அது ரொம்ப உத்தமங்களா இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சமஸ்தானம் ரொம்ப லேசா போய் தபஸ்தானம் ரொம்ப லேசா போய் அந்த பணம் வெளியில் போகக்கூடிய சமயத்துல கொஞ்சம் பேருக்கு லேசா இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் எவனை இருக்காண்டு ஆட்டோ வந்து ஷாப் பண்ணணும் அப்படின்னு ஆசை அது நம்ம வண்டியில் உண்மை எவ்வளவு எலசா இருக்கோ அது நமக்கு வெளியில் ரொம்ப ஹார்டா இருக்கும் கோகுலத்தின் ரொம்ப ஹார்டா இருக்கு அப்ப நான் நாட்டம் வந்து காவல் இப்படி வச்சிருக்கு இருந்து படுத்தாம கையெழுத்துட்டா கையில் அப்படியே இருக்கும் அதனால அவனுக்கு இதே பழக்கம் அவன் பேசிட்டே இருக்கான் வச்சு வச்சு தள்ளிட்டே இருக்கான் அதனால ஒரு நாளைக்கு எழுந்து கணக்கா பேச அசப்பிட்டு இருக்கான் அவங்க முழுக்க ஓட்டப்படாம ஓட்டப்பட்டு ஆசிரியர் போது எங்கேயா கொண்டுட்டா நம்மளது அது எல்லாத்தையும் விட்டு ஒரே ஒரு சின்னதான் கவனமான பிள்ளைகளுக்கு ஒரு முறை இருக்கிற மாதிரி எடுத்துட்டு ஒரு வருது வந்து ஆசிரியர் சாதாரண கத்தி தொட்டேன்னா வெளியே வந்துடும் அந்த மாதிரி அப்படி இருக்கக்கூடிய ஒரு திடீரென விஷயம் சொல்றேன் தேன விஷயம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாஸ் தான் வரும் கிளாஸ் பாட்டில் மேல ஸ்கின்னால ஒரு மூடி போட்டுருக்கான் அது இந்த இருக்கு முடியல அது அனுப்பு எல்லாம் ஏதாவது போட்டு மாட்டாங்க போட்டுருக்கோம் அதை போய் நாங்கள் அனுப்ப முடியும் பாதி பூஜையில தேடி தேடி அப்படின்னு சொல்லி புது பாட்டில் அது சந்தோஷமாக கைக்கு ரெண்டு கட்டாக எல்லாம் பிடிச்சு அது கட்டி வச்சு ரெண்டு பண்ணி முன்னாடியே கலந்து வச்சுட்டு பண்ணாரா கலந்து வந்து கலந்து வைக்க முடியாது கலந்து எறும்புகள்லாம் நிறைய வந்துடும் அதனால மூடியும் இருக்கிறோம் டைட்டாக மூடி இருக்காது அது சும்மா இருக்கணும் அபிஷேகம் டக்குனு எடுத்தாங்க மூடி ரெடியா இருக்கணும் தேவை எடுத்து அபிஷேகம் பண்ற மாதிரி இருக்கணும் அதெல்லாம் ரெடியா செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி ஜென்மாவும் ப்ரிப்பரேட்டரியா ஒரு பல அனுபவத்துக்கு ப்ரிப்பரேஷனாக மாறுங்கள் அதை சொல்லியிருந்தார் அரசு உங்களுடைய தகவல் வைக்கிறதால ஜஸ்ட் ஷார்ட்டா போகிறீங்க பட் இட் ஹஸ் பீன் அன்ஸ்க்ரூ ஸ்க்ரூ நடக்க வேண்டிய அவசியம் இல்லை இதுக்கு அவசியம் அந்த அளவு சொல்லியிருக்கேன் அது காரணம் பத்து நாள் மெம்பர் இதாவது டக்கு நடக்கிற பிரயத்தனே இல்லாத மாதிரி அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் பிராணம் யூக காலத்தை சரஸ்வராக தண்ணி பிழந்து जो அப்படின்னு பெரிய மகான் இருக்கிறது சிந்துவா சாதாரணம் சன்னியாசம் நீங்களா அவ தபசு ரொம்ப இந்த மாதிரி நிறைய அடங்கிருப்பாங்கிற எதிர்பார்ப்புல தன் அதுகளுக்கு தன் தேங்காய் உடைக்கிறது அப்படின்னு ஒரு புதுசா கடைசி அவள அடக்கம் பண்ணும்போது இந்த செய்திருக்கு தலையில் தேங்காய் அது ಉದ್ವೇಗ ಜೊಮ್ಮೆ ಲೇಯಸ್ ಆಗಲಿ ಕೊಡುವುದೇ ರೈತರದ್ದು ಪ್ರಶ್ನೆ ಪಟ್ಟವರೇ அந்த கணக்காரன் வளர்ந்துக்கும் உள்ளுக்கு கேட்டு கட்டி அவங்க வரும் அப்படின்னு சொல்றது வழக்கம் சரீரத்தில் தேங்காயை உரைக்காம ஆனந்த வெள்ளவீச்சு கதாபுக்கு இருக்குது கல்பூஷன் வாழ்க்கை அவன் அவன் சுமார் நூறு வருஷம் முன்னாடி இருந்திருக்கான் அவன் மூணாவது தலைமுறை போடலாம் ராமாயணத்துக்கு கொண்டு வருவது உத்தரவாதம் என் குருநாள் சங்கரபுரம் இருக்கக்கூடிய மகாபுருஷா இருக்கக்கூடிய முத்தண்ணா வாழ்க்கை பாடம் படிச்சவரா முத்தண்ணா ஏகாட்சி நீங்க ரொம்ப அவ வந்து எனக்கு ரொம்ப தெரியாது விட்டு தெரியாது பரமேஸ்வரன் தெரியாது குருநாதையும் சொல்லுவான் என் நான் பக்தி கொடுத்து அப்புறமா இருந்தா எந்த ஏகாட்சி நீங்க அவர் தெரிஞ்சிருந்தாலும் அதே ஏகாட்சி அவர்கள் காமிச்சிடணும் அப்படின்னு கற்பனை கல்யாணம் வாங்கினா நினைச்சேன் குடும்பத்துக்காக கொஞ்சம் அபிப்பிராயப்படலை அதனால காமேகம் இதோட கடைசி ஸ்லோகம் அவர் எனவே கிருஷ்ணா நினைத்தாலும் ராமாஷ்டமாவது ஒரு இருந்து வளர்ந்துட்டா ராமாயணம் இதோடனா அப்படின்னு சொல்லிட்டு வேகம் வசனத்தா சொல்றாங்க கதானம் ஜொலிச்சு ஏகாதசி அன்னைக்கு சொல்லும்போது அத்தாராவுடைய பத்தி நகருடைய புள்ள இருந்தா இன்னைக்கு ஏகாதசி ஒரு புள்ள சாதனை இருக்கான்னு சொல்லிருக்கேன் அதனால கதா முக்கிய பதாம் வச்சு கதா முக்கிய பதாம் இருக்கலாம் இருந்தது அந்த புத்தகத்துலாம் அவசியம் இல்லை உள்ள இருக்கக்கூடிய சப்தத்தான இருக்கு காரணம் அதனால ரொம்ப இந்த புண்ணியாத்மாக்கள் போகும் சாதாரண இருக்கக்கூடிய தீபங்கள் காரணம் எந்த காரணம் வெளியே போகும் ரொம்ப நீதமா இருக்கிறது அகாம துவாரம் வழியாக கூட வெளியே போகும் அது ஒன்றும் சொல்ல முடியாது பிராணாண்டு எதிர்வாக போகும் ரொம்ப மனம் இருக்கிறதா அது மாதிரி கபால வழியா போகும் இன்னும் பிராணம் வெளியிலேயே போகாமல்

மறுபடியும் சரீரம் அதனால அந்த சைதன்யம் கடைசியில குடிமக்கள் சரீரத்தை எரிக்கிறது அதனால அடக்கம் பண்றது சன்னியாசத்துக்கு தர்ம சம்ஸ்காரம் இல்லை கரண சம்ஸ்காரம் தான் கடைசி ஜென்மாவா இருக்குங்கிற ஒரு ஒரு மரியாதையில அப்படி பண்ணணும் அந்த சம்ஸ்காரத்தோடு போய் தானா அமரணும் நானா வந்து பிரயத்தனம் பண்ணலாம் தானா அந்த பக்கம் வந்து பிரயத்தனே இல்லாமல் குண்டலி தானா கலந்தும் அதனால இந்த குண்டலி தான் நம்ம சிரமப்பட வேண்டாம் குண்டலி மேல கிளம்புறது என்னென்ன சக்தி எல்லாம் வருமோ அந்த சக்திகள் எல்லாம் பிரேமினால பக்தியினாலேயே ஏற்படும் அது தெளிவா ரொம்ப கஷ்டமா எடுத்து சொல்லியிருக்காரு அது புராணங்களை பார்த்தாலும் கொஞ்சம் தெரியுது ஆஞ்சநேய சுவாமி ராமனோட யுத்தம் பண்ணிருந்தார் ஒவ்வொரு ஒரு குத்து குத்தினான் கீழே விழுந்தார் போட்டு பண்ணிருந்தார் நீங்களும் வந்தோம் யுத்தம் பண்ணான் அப்ப ஆஞ்சநேயர் முடிச்சு விட்டா கட்டி வந்துட்டு நீங்களும் யுத்தம் பண்ணா எங்க போது நம்ம குறுக்கு யுத்தம் பண்ணப்படாதுன்னு பேசாம இருந்தேன் லட்சுமணன் அம்மா என்ன அப்பவே பார்த்துட்டு குழந்தையோடய யுத்தம் பண்ணிட்டு இருக்கியே ஒரு லெவல் இருந்தாங்க என்னோட யுத்தம் பண்ண நான் காட்டுறேன் வாஸ்தவத்துல வீரத்தான் இல்லைன்னு நான் காட்டுறேன் அப்படின்னு சடாபிட்டான் உடனே வீரன் சுட்டு லட்சுமணன் யுத்தம் பண்ண ஆரம்பிச்சா லட்சுமணன் மேல சக்தியை பிரயோகம் தான் வரும் அந்த சக்தி அனுப்பியிருக்கு செமிகான்சியஸ் தான் இருக்காரு லட்சுமணன் லட்சுமணன் அப்படியே கையில் அடிச்சு போயிடணும் அப்படின்னு நினைச்சா ஏன்னா இது பெரிய பேங்கிங் பிசினஸ் Amerika mesti betul, ini mesti dia mesti betul, mesti betul. Lakshman itu berkata itu untuk Lakshman purna pergi, tak punya pergi ini. Dan ವಾಸ್ತವ ಸ್ವರೂಪದ ಆಲ್ಲೇಯ ಸ್ವರೂಪದ ಸ್ಥಳವನ್ನ ಶಕ್ತಿಯ ಬ್ರಾಹ್ಮ್ಯಾದಿ ಪವಿತ್ರಿ ಸಾಧಿಸು ಸ್ಥಳಾಂತರೆ ವಿಷ್ಣೋ ಅಚಿಂತ್ಯಂ ಸ್ವಭಾವಂ ಆತ್ಮಾನಂ ಪ್ರತ್ಯುಸ್ಪರದು அதனால அசைக்க முடியல இருபதுலேயே போட்டா லட்சுமணத்துக்கு முடியல Señor Tucurá, mandaba Tucurá, menos Tucurá, para தன்னுடைய தம்பியாகப்பட்ட லட்சுமணன் தூக்கமுடியாத பொருட்படுத்துகிறார் அல்லி இமான் மந்தபமேருஹு त्रैलोक्यम् वा सहामरीः शक्यम् भुजाभ्याम् उद्धर्तुम् न सङ्ख्ये भवताम् जहाम् அசைக்கக்கூடிய தோல்வி அடித்து திருப்பி என்ன ஆரம்பம் அல்லது சொல்லுங்க அரமனையான பிறகு இருக்கணும் ஆஞ்சநேய மரணம் தெரிஞ்ச உடனே பஞ்சாட்சமா நவரேஷமா மெதுவா போயிட்டாரா மெதுவா போயிட்டார் சத்துவனா அப்பிரகம்பியோகி லகுத்துவம் அதம கபேகே ரொம்ப சுலபம் பத்துடை அடியவருக்கு எளியவன் பெருங்களுக்கு அடிமை விட்டவர் அருள் வெறுக்கும் நம் அருள் தரும் அடிகள் மற்றும் கடல் கடைவிட்டை கடலினுள் அக்குண்டு எத்திலும் உலகினோடு இணைந்திருந்து ஏங்கிய எழிலே அப்படின்னு நம்மளாக ரொம்ப விசேஷமான வழியில் போதிக்கிறார் உதாரணம் பக்தர்களுக்கு மாத்திரம் வசப்படக்கூடியவர் ஆஞ்சநேய பாரதத்தில் குழந்தை போட்டு பொதுவாக போயிட்டார் ரொம்ப தேசம் தனிச்சு போனார் சொல்லி போயிட்டார் அதே சுவாமி இது ரெண்டுமே ரெண்டு அதாவது யாரும் போது அசைக்க ஒரே மண் கனமா கணக்கு அசைக்க முடியுது அது வெறிமா அப்படின்னு சித்தி லகிமான் பஞ்சமன் லேசா கிடைக்குது லகிமான் எழுதி இந்த ரெண்டு சித்திகளுக்கு தனியாக போய் யோகராஜாக பணக்காக எங்கேயுமே வாழ்த்திட்டு ராமன் செய்து கொண்டேன் ராம பக்தி இருந்தா இந்த சித்திகள் தான் ராமா கொண்டு அதனால சித்திகள் வாங்கணும் சித்தியில போய் வழியில எந்த கடத்தல் கடையில இருந்துக்கான்னு பார்த்துட்டு ஆதிக்கு போகாம போட்டோட தான் அதனால சித்திகள் தேவையில்லை சாதாரணமா நமக்கு தேவை சந்தேகம் கிடையாது அந்த வித்தைகள் தானே வரும் பக்த பகவான வலிக்கக்கூடிய தியானம் பண்ணக்கூடிய பக்தனுக்கு பக்தியாக வாழ்க்கை ஒரு தான் அது எல்லாருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய பக்திமான அதனால இதை போய் ரொம்ப சிறப்பட வேண்டாம் இது நான் போய் பிரவேசம் பண்ண வரண்டான்னு தெரிஞ்சுட்டா போதும் குண்டலியில சமப்படாம உண்டா போகணும் அப்படின்னு தெரிஞ்சுட்டா போதும் பிரேமையான பக்தியாலேயே அந்த மரங்கள் எல்லாம் வந்துடும் அது தானா நான் பிரயத்னம் பண்ணாமலேயே இந்த மாதிரி சித்திகள் யாருக்கோ எங்கேயோ ஏதோ பேசிட்டு இருக்கா அந்த பேசக்கூடிய சத்தம் இங்க உட்காந்து பல தூரத்துல இருந்து கேட்கறது யாரும் எங்கேயோ செய்யக்கூடிய காரணம் இங்க உட்காந்து ஆயிரத்தி தூரத்துல கண்டிப்பா தெரியாது ஒரு எந்த இருந்தாலும் எத்தனை ஏழு இருந்தாலும் கண்டிப்பாக தெரியாது இதெல்லாம் தூர சக்தி தூர சக்தி இந்த சித்திகள் வித்தியாசம் தானா வந்தா கூட வாண்டா வாண்டா அந்த சித்திகள் வந்து என்ன ஏமாத்திருக்காது குருவாயிருப்பாடு கடவுளாக பட்டுச்சு சித்திகள் இருந்தா ஒன்னு அடையத்துக்கு ரொம்ப தாராளமாயிடும் நான் சித்திகள் தான் கொஞ்சம் கூட ஆசைப்படல நான் ஒரே ஒரு வசூல் ஆசைப்படுறேன் அதை மாத்திரம் நீ கொடுத்து போவோம் ஒன்ன மாத்திரம் அடையணும்னு ஆசைப்படுறேன் இத்தம் சதி புனரணிவாத்தியம் దూరశ్రుత్యాదయోపి జగమహరి జయ సంపదేందు మురే ప్రాప్తూదివంతారః అఖిలమిదం నాద్రీవ కామేన త్వమేవ ఆనందపూర్ణం భవపురపతే పాహినాం సర్వపాపాతి రెండు శ్లోకం కుండలి ఎదుగుతూ పరిణామంలో శ్రీచక్ర సుముఖతమని చెబుతారు ನಾಲ್ಪತ್ತಿ ಮೂರು ಕೋಣಗಳು ದಾಟಿ என் கண்ணு ஒண்ணும் தன் கண்ணு உண்டு தன் தான் நான் நினைக்க ட்ரிக்கரின்னு அர்த்தம் இல்லை ಅಂತರನ್ನ ವಿದ್ಯೆಯ ಶ್ರೀವಿದ್ಯಾಸ ಶ್ರೀವಿದ್ಯಾಸರத்தில் அம்பாவை உபாதிக்க வேண்டிய மந்திரத்தை உபதேசம் பண்ணக்கூடிய வித்தியை சொல்லக்கூடிய கிருத்தங்கள் அதான் மந்திரம் சொல்றது மந்திரத்துக்கு பின்னாடி சொல்ல போற அந்த மந்திரத்துடைய ஆதாரங்கள் பின்னாடி சொல்ற சிவசக்தி காரணமா சிதகரவி சிதகரணம் சொல்றவும் மந்திரி குடும்பத்தை சொல்ல போற அப்படின்னு கேட்கல மந்திரம் என்ன சொல்றேன் அவ்வளவா இருக்கும் அதாவது என்ன சொல்லலாம் சொல்லக்கூடாது ரொம்ப கட்சிமுறை நடக்கிறதா ஜாகிரதா சொல்லணும் ஸ்ரீசக்திதான் ஸ்ரீசக்தத்துக்கு இது என்ன ஒரு எல்லா நேரத்திலும் மந்திரம் யந்திரம் தந்திரம் மூணு உண்டு ஆனா அந்த மந்திரத்துக்கும் யந்திரத்துக்கும் ஏதாவது சரியா ஒரு பேரை சொல்லலாம் சுப்பிரமணிய யந்திரம் ராம யந்திரம் கிருஷ்ண யந்திரம் ஏதாவது பேரை சொல்லலாம் எந்திரமே பேரே சொல்லாலும் சரியா ஒரு பேர் கட்ட வேண்டிய இல்லாம மந்திரமும் சரியா ஒரு பேர் சொல்ல வேண்டிய இல்லாத யந்திரமும் அம்பாள் ஸ்ரீக்கு சொன்னாலே அம்பாளுடைய வித்தியை அம்பாளுடைய மந்திரம் அம்பாளுடைய யந்திரத்துக்கும் அதுக்கு ஸ்ரீ சக்கரம் அப்படின்னு அது வேற ஒன்றும் அம்பாளுடைய இல்லை அம்பாளுடைய யந்திரம் சரியா பிரத்யேகம் சொல்லி இல்லை ஸ்ரீ சக்கரம் சொன்னால் அம்பாளுடைய அதாவது அதாவது சப்தத்துக்கு ஒரு சக்தி உண்டு இந்த சீக்வன்ஸ்ல என்ன ஆக்சுவலி சேர்த்து தொகுத்து கொடுக்கிற அது பகவானுடைய சாமியத்துக்கு நமக்கு சேர்த்து கொடுக்குற அடிப்படையான மத்திய சாஸ்திரம் ஏற்பட்டது சத்தத்துக்கு இன்னும் சக்தி இருக்கிறாரி ரூபத்துக்கு சக்தி உண்டு பா ஒன்று தவு ஒன்று பா இந்த தாவுக்கு இருக்கக்கூடிய சக்தி இந்தந்த கோடுகள் இந்த மாதிரி பத்மங்கள் இந்த மாதிரி கோணங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்ல ஒரு ஒரு ரூபத்தை ஒரு எண்ணத்தை வரைஞ்சா அந்த இயந்திரத்துக்குள்ள அந்த தெய்வசாமியத்தை ஆகர்ஷணம் பண்ணி கொடுக்க முடியும் என்ற ஒரு பெரிய அடிப்படையாக இயந்திரங்களை சாதாரண மூணு விதமான உபாயங்களையும் கையாண்டு தான் ஒரு தேவதா சாமியத்தை ஒரு கோவிலை பிரதிஷ்டை பண்றது ஒரு கோவில போய் ஒரு ரூபத்தை பிரதிஷ்டை பண்றதுக்காக எந்த பிரதிஷ்டை இருக்கும் அந்த எந்திரத்துக்கு மேல அந்த மூர்த்தியை சிராரூபா இருக்கக்கூடிய மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணுவாங்க ஒரு ஜபத்துக்கு முன்னாடி அந்த மூணு வசத்தை ஜெபம் அதாவது மந்திரம் எழுத்துறோம் அந்த பிரதிஷ்ட பண்றதுக்கு அந்த தந்திரம் இப்படி மந்திரம் மூணுமே ஒரு தேவதா காஞ்சிக்கு ஒரு ஆலயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு காரணமாக காமாட்சி கோவிலில் போய் பார்த்தீங்கன்னா காமாட்சியுடைய பீடத்துக்கு நேர எழுத்தாப்புல காமாட்சிக்கு நடுவில் ஸ்ரீசக்கரம் அந்த ஸ்ரீசக்கரம் தான் குடும்பத்தால் அது அந்த சும்மத்து பிரசாரம் அப்படியே கிரகிச்சு பார்த்து அழுவு போய் பிரசாரம் பண்ணி அப்ப அழுவு காமாட்சியுடைய பிரசாரமாக கிரகிக்கும் பெரியவாரோட பழைய தான் தெரியும் நாம காட்சி கைத்து கேமரா வாங்கிடுவாங்க என்ன புரியும் அழுவு காமாட்சி ரூபமாக உங்கத்தோடு காமாட்சியே முடியாது அப்ப அழுவு காமாட்சி எப்படி புரிகிறது பக்கத்து அழுவு காமாட்சி இருக்கா அந்த சிம்மத்தை அழுவு காமாட்சியுடைய இடத்தை போட்டு அது பாடத்திலேருந்து எடுத்துட்டு அந்த குடும்பத்திலிருந்து தெரிவிக்கணும் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு அத்தனை அத்தனை சீசக்கரம் அம்பாளுடைய ஒரு யந்திரமான மாத்திரம் இல்லை ஸ்ரீசக்கரமானது அம்பாளுடைய வாகஸ்தானமாக இருக்கு அது அம்பாளுடைய யந்திரமாக வாகஸ்தானமாக இல்லை அம்பாளாகவே இருக்கு அது ஸ்ரீசக்கரத்துக்கு தெரிகிறதுனா அது அம்பாளாகவே இருக்கு அம்பாளாகவே இருக்கிறது மூணு ரூபங்கள் ஸ்ரீசக்கரத்துல மூணு ரூபங்கள் ஒன்று பிளாட்டா டூ டைமென்ஷனலா இருக்கக்கூடிய ஸ்ரீசக்கரம் அது பதிலாட்டமா இருக்கக்கூடியது அது ஸ்ரீசக்கரம்னு சொல்றது அதுவே Kumbatia. மூணாவது டைமென்ஷன் சேர்ந்து உயரத்துக்கு அப்படி வந்து குண்டாட்சி அவர்கள் வந்து மேலும் அப்படின்னு சொல்றது அது ஒரு அளவுக்கு பாதிவுக்கு குண்டாட்சியா இருந்தது அப்புறம் பிளாட்டா பிளாட்டா போடும்போது அர்த்தமேலு கர்த்தா வந்து சொல்றது மேலும் அர்த்தமேலு சீக்கட்டம் ஒரு பிளாட்டா இருக்குது ஒன்று த்ரீ டிமென்ஷன் ஏகன்ஸ் லாஜிக்கல் ரேட் ஒன்று வந்து பாதிவுக்கு ஒரு அளவுக்கு த்ரீ டிமென்ஷன் பிளாட்டா இருக்குது அது அர்த்தமேலுன்னு சொல்றது இப்படி يعني الجسد شيء ترمو بيرو أتميرو لكن ما تجي وعلا الله كحرية صدي أما القلن ما تقولن ذا هذا ولا இருக்கக்கூடாது அதற்கு ஒருத்தர் யோகிதை என்னது அப்ரேஷன் தெரியவாசமா கிரமம் என்று ஆசானத்தோட நியமத்தை விடாம ஆரம்பிக்கலாம் ஏன்னா பெரிய ரொம்ப அழகு நீ ஏதோ அதான் நானா சொல்லி அது எப்படி வேணா வெடிப்பு மணி எப்படி வேணா நம்ம அதிகமும் கிடையாது சொல்லலாம் ஆனா நான் ஸ்ரீ வித்யாசிரமத்தை பூஜை பண்ணுவேன் ஸ்ரீசக்கர பூஜை பண்ணுவேன் நீயும் இல்லாம பூஜை பண்ணுவேன் நீ பூஜையே அந்த மாதத்தமான அந்த திருச்சக்கர நீங்க தான் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்ல இன்சார்ஜ் வந்து போல ஆனா ஐயா கம்ப்யூட்டர் மையத்துக்கு செக்யூரிட்டி கட்டிட்டு இந்த எல்லாம் உள்ள வாங்க போட்ட ரூலுக்கு நீ கட்டுப்படியா உள்ள இல்ல நான் யாரும் டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் மையத்துக்கு ரெக்ரூட் பண்ணா நீ யாரும் உள்ள போக இருக்கணும் நீ மட்டும் காவலியா போகலையா போட்டுல அதுவே எங்கேயாவது கரெக்டா கட்டுவோம் போலீஸ்காரன் ஆனா எங்கேயாவது கரெக்டாக கரெக்டாக சொல்லுவோம் எங்கேயாவது சொல்லுவோம் சொல்ல முடியறது இல்லை அப்படி இருக்கிற போது நீங்க ஒரு பர்டிகுலர் மோட் ஆஃப் போகணும்னு நினைச்சா அது சென்னால் கண்டிஷன் கம்ப்ளீட்னு சொல்றது கண்டிஷன் அது ஒன்று கேட்டு அந்த மாதிரி ஸ்ரீசக்கரத்தை பூஜை பண்ணணும்னு அது அதுக்கு இருக்கக்கூடிய நியமத்தோட ஆச்சாரத்தோட வழியோட படம் அதுவும் சந்தேகம் கிடையாது நியமத்தோட லோகம் கொடுத்துனா விபரீதமான படத்தோட கொடுத்துரும் அதனால ரொம்ப ஜாலியாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அதனால ஆரம்பிக்க இருபத்தி ஏற்கனவே பரம்பரையா பெரியதா ஆராதித்து செய்யப்படுவோம் என்றோ இருந்தா அவா அதை தொடர்ந்து விடாமல் செய்கின்ற சாமியா அது வேணுங்கிற யோகியை சம்பாதிச்சுட்டு மந்திரங்களை சிவாகாரத்தையை சம்பாதிச்சுட்டு செய்யப்பட்டன புதுசா எவனாவது ஆரம்பிக்கணும் எனக்கு கேட்டா பூஜை వచ్చాక సందర్శన సారా

வசமா சொல்ல முடியல குழந்தை வசமான பணம் சொல்ல முடியாது ஆதாரங்களுக்கு வசமா இருக்குமான்னு சொல்ல முடியல அப்படி போது வைசாப்பிட்ட ரொம்ப கணக்காது அப்படி இருக்கக்கூடிய திருக்கட்டு போய் நம்ம பூஜை பூஜை இருக்கிறேன் கட்டாயம் வசப்பட்டு கஷ்டப்படக்கூடாது நான் சொல்ல Mansur di Mansur di sana. Kalau tak masuk itu juga. Jadi guru guru memang dari sini kurang sih ada orang tangan. Orang tangan orang itu jadi orang tak masuk di sana, Mansur di sana yang ini ada kan apa lagi agar benar si orang itu dah dosa bertahun-tahun itu sudah terang terus masuk itu terang. ஒரு மந்திரம் அவசியம் ரீதியாகணும் மந்திரத்துக்கே நடந்து சொன்னாலும் காயத்ரி வரணும்னு நினைக்கிறோம் காயத்ரி அவசியம் உபதேசம் பண்ணியிருந்தா ஆகும் அது காயத்ரி பிராமணனுக்கு ரொம்ப அடிப்படை அது இல்லாமல் இருக்கக்கூடாது அந்த காயத்ரி விகாசம் தான் வந்து மேல சொச்ச பகவத்தான் நமஸ்காரம் இது போதும் நம்ம விஷயத்துக்கு போகும் போதும் ஏதோ இது முக்கியமான சில தெய்வீகமான கலைகள் எல்லாம் தெளிவா உடல் சக்தி சீக்கிரத்தை உட்காந்து